لله وكفى والصلاه والسلام على عباد الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سينا امنوا امنوا صدق الله العظيم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام நம்முடைய பெயர்களிலே எல்லாவற்றை விட முதல் பெயர் நாம் மூமின்கள் நான் வியாபாரி நான் தொழிலாளி நான் உத்தியோகஸ்தன் நான் ஆபீசர் நான் மௌலவி நான் ஆலிம் நான் பட்டதாரி எத்தனையோ பெயர்கள் நமக்கு ஆனால் இந்த எல்லா பெயர்களை விட நம்முடைய முதல் பெயர் நாம் மூமின்கள் தமிழிலே அதை சொல்லுகிறோம் விசுவாசிகளே மூமின்களே விசுவாசிகளே இங்க தலைப்பிலேயே தடுமாற்றம் ஏன்னா வால்போஸ்ட்ல ஒரு தலைப்பு இருக்கு சின்ன நோட்டீஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு அதனால சில பேர் கேட்டாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி ரெண்டு தலைப்பினுடைய அர்த்தமும் ஒண்ணுதான் விசுவாசிகளே வெளித்தெழுங்கள் சுண்ணத்தை பின்பற்றிய சொர்க்கம் செல்லுங்கள் ரெண்டே தான் தலைப்பு இருக்கு அதனால மூமின்களாகிய நாம் முதலிலே செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹுடைய நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே எதையெல்லாம் நம்பு நம்புவதற்குரிய பொருட்களாக கண்ணுக்கு தெரிகின்றனவோ அவைகளை நம்பாமல் இருப்பதற்கு பெயர்தான் விசுவாசம் ஒன்று விசுவாசம் என்பது எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவது ஆனால் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவதற்கு எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்பாமல் இருக்கணும் என்றால் தான் அது நம்பிக்கையாகுமே தவிர நான் அல்லாஹுவையும் நம்புகிறேன் என்றால் அவர் என்ன அல்லாஹுவை நம்புகிறார் நான் அல்லாஹவை மட்டுமே நம்புகிறேன் பாருங்க உங்கிறதுக்கும் தான்கிறதுக்கும் சில வார்த்தை சேர்த்துறதுனால வித்தியாசம் வந்துருது நான் காலையிலே ரொட்டி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா ரொட்டி எட்டு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லி இட்லி பதினோரு மணிக்கு சாப்பிட்டுருக்கலாம் நான் காலையிலே ரொட்டியும் கறியும் சாப்பிட்டேன் அல்லது ரொட்டியும் இட்லியும் சாப்பிட்டேன் அப்படின்னா சாதாரண விளங்குறது ரெண்டு சேர்த்து சாப்பிட்டுருக்கணும் இல்ல ரெண்டு பிரிச்சு சாப்பிட்டேன்னு யாராவது வியாக்கியானம் சொன்னா அது வேற விஷயம் ஆனா பொதுவா உம் சேர்த்தா அது ரெண்டு ஒன்னா இருக்கணும்ங்கிற அர்த்தம் வரும் தாராளம் இயற்கையா இட்லியும் ரொட்டியும் சாப்பிட்டேன்னா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டேங்கிற அர்த்தம் வரும் வேற அதனால இங்க நான் சொல்ல வந்த யாயுகல்லதீன ஆமனு ஆமினும் இந்த அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறோம் நம்மளை போது விசுவாசிகளே என்று கூப்பிடுறான் இதுதான் சொல்ல வந்த நான் அல்லாவையும் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடாது அவன் மூமியன் அல்ல நான் அல்லாவை தான் நம்புகிறேன் அல்லாவை மட்டுமே நம்புகிறேன் அல்லாஹ் ஒருவனையே நம்புகிறேன் அல்லாவையும் நம்புகிறேன் இல்லை ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு அர்த்தம் இருக்கு கழுததான் திங்காது கழுத கூட திங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் அதே மாதிரி நான் அல்லாஹைத்தான் நம்புகிறேன் விசுவாசிகளை சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எதையும் நம்பாதீர்கள் உலகத்துல ருசியே அல்லாவை நம்புறதுல தான் அந்த ருசி கிடைக்கணுமானால் சில நிபந்தனைகள் இருக்கு பாருங்க எப்படி நிபந்தனை ஹல்வா சாப்பிடுறோம் ருசிக்கணும் பால் குடிக்கிறோம் ருசிக்கணும் என்றிருந்தால் வாயில் இருக்கிற எச்சி பித்தம் கலக்காமல் இருக்கணும் பித்தம் கலக்காமல் இருந்தா தான் இனிப்பு இனிப்பா தெரியும் புளிப்பு புளிப்பா தெரியும் அந்த ருசிகள் தெரியும் பித்தமாய் இருந்தா பித்த காய்ச்ச வந்தவனுக்கு வாயில இட வச்சாலே என்னவா தெரியும் கசபத் அதே போல ஈமானுடைய ருசி தெரியறதுக்கு முதல்ல அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பதனுடைய ருசி தெரிவதற்கு முதல் முதலாக அல்லாஹ் அல்லாததனுடைய நம்பிக்கை போகணும் இங்க தலைப்புல கொடுத்திருக்கிறோம் விசுவாசிகளை விழித்தெடுங்கள் மத்ததையும் நம்பிக்கைட்டு நான் விசுவாசம் செய்கிறேன் சொன்னா நம்ம தூங்குறோம் அர்த்தம் பணமும் இந்த காலத்துல பணமும் காசும் அதுவும் இதுவும் அல்லவும் ஒரே நூல்ல கோத்தரம் சகோதரர்களே ஒரே உள்ள அல்லா விஷயத்துக்கு ஒத்து வச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளவு பெரிய ஆள்னா படம் போட்டு அல்லாவை மாட்டி வச்சிருவோம் அல்லா உள்ளுக்குள்ளே வெளியே வராது கடையில் அல்லா படம் ஒன்று மாட்டி வச்சிருக்கல எதுக்கு அது பிரேம் போட்டு அல்லாஹ் பிரேம் பண்ணி வச்சிடுறது வேணுமான பத்தி காட்டுவேன் நுகர்ந்துக்க உள்ள இருந்துக்க வெளியே வந்துடாது சோதரர்களே மிக பெரும் கொடுமை என்ன நான் தைரியமா சொல்றதா இருந்தா நீங்க கோச்சுக்க மாட்டீங்க தெரியும் எனக்கு நாம் தீனுக்கு செய்கிற துரோகம் இது அல்லாஹுவை நம்ப வேண்டிய இடத்துல இன்னொரு இடத்தை இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கிறது இருக்குது அது அல்லாஹுக்கு செய்கிற துரோகமாக கணிக்கப்படும் அதே போல ரசூலுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை விரும்புவதும் நாடுவதும் அதை நல்லது என்று கருவதும் ரசூலுக்கு செய்கிற துரோகம் சகோதரர்களே ஒன்று லாயிலா இல்லாவுக்கு மாற்றம் இன்னொன்று முகமது ரசூல்லாவுக்கு மாற்றம் எனவே இந்த இரண்டு விஷயத்திலும் சொல்ல விரும்புகிறோம் விசுவாசிகளை விழுத்தெடுங்கள் என்ன அர்த்தம் அப்ப நாங்க என்ன தூங்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா ஆனா யாரும் கேட்கல என்ன சொன்னாலும் அஜர் சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவாரு என்ன நமக்கு விலங்குல போல இருக்குன்னு போயிடுறாங்க அப்படி இல்ல கட்டாய கேட்கணும் எதுவா இருந்தாலும் கேளுங்க எதுவா இருந்தாலும் திருப்பி கேளுங்க திருப்பின எதிர்த்து இல்ல விளக்கம் கேளுங்க ஆனால் அநேகமான பேர் விளக்கமே கேட்கறது இல்ல சரிதான் அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்பதுதான் ஆனா கேள்வி கேட்கறதுல ஒரு முறை இருக்கு எது பொருத்தமான கேள்வி அது கேட்கணும் பொருத்தம் இல்லாத கேள்வி கேட்கறது இருக்குது அது கேட்கிற ஆளுடைய அறியாமை மேலும் அவருடைய அறியாமை அதிகப்படுத்தும் கேள்வி அதனால பொருத்தமான கேள்வியா இருக்கு இங்க விசுவாசிகளை வெளுத்தலங்கள் தான் நாங்க தூங்கி கொண்டா இருக்கிறோம் என்று கேட்டால் தூங்குறதுங்கிறது ரெண்டு வா ரெண்டு இடத்துல உபயோகிக்கப்படும் ஒன்று உண்மையிலே தூங்குறதுன்னு ஒண்ணு இருக்குது பிடிக்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்று உண்மையை புரியாமல் இருப்பதற்கும் தூங்குவது என்றுதான் பெயர் ஏனென்றால் தூங்குகிறவனுக்கு எது நடந்தாலும் புரியாது என்ன நடந்தாலும் புரியாது அதே போல ஒரு மனிதன் விழித்துத்தான் இருக்கிறான் ஆனால் உண்மை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தூங்குகிறான் என்று அர்த்தம் இங்கே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விசுவாசிகளை விழித்தெழுங்கள் குரானிலே அல்லாஹ் சொல்லும் போது யாயுகல்லதீன ஆமனு ஆமினு என்று சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்ன ஈமான் கொண்டவர்களே நகர ஈமான் கொண்டவர்கள் பெரிய ஈமான் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டே இருங்கள் விட்டுவிடாதீர்கள் அதிலே தளர்வு ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே தொய்வு ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே விடுதலை ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே அவநம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ வர அனுமதிக்காதீர்கள் அந்த சுண்ணத்துகளுக்கு மாறாக வித்தியார்த்திகள் உங்களுடைய வாழ்க்கையில வர நீங்கள் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்காதீர்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை தான் இருக்க வேண்டும் அவநம்பிக்கை வரக்கூடாது ரசூலுடைய நம்பிக்கை தான் இருக்க வேண்டும் மூட நம்பிக்கை வரக்கூடாது ரசூலுடைய சுண்ணத்து தான் இருக்க வேண்டும் அதற்கு மாறான விதாத்து வரக்கூடாது இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் விசுவாசிகளை விழுத்தெழுங்கள் இதற்கு மாறாக வாழ்க்கையில சுயநலத்தின் காரணம் காரணமாக வேறு எதற்கும் அனுமதி கொடுக்காதீர்கள் உலகத்தில் ஒரு தடவை வாழ்ந்து பார்க்கிறது இல்லை சகோதரர்களே வாழ்ந்து பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம் பிறந்து இறப்பதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை பிறந்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டு இறப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை இல்லை பிறந்து இருந்துவிட்டு பெயர் இறப்ப இருந்துவிட்டு இறப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை என்று சொன்னால் நம்முடைய ஊரிலே பிறந்த மாடுகள் எல்லாம் இறக்கின்றன இருக்கும் வரை இறந்துவிட்டு இறக்கின்றன கோழிகள் எல்லாம் இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்கின்றன பள்ளிகளும் பாச்சான்களும் இருக்கும் வரை இருந்து இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்கின்றன எலியும் பூனையும் இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்குகின்றன அவைகளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை என்று சொல்லுவதா அதுவெல்லாம் வாழ்க்கை அல்ல அது ஏதோ உலகத்தினுடைய நீதிக்கு கட்டுப்பட்ட அனிச்சியாக இந்த உலகத்திலே தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன அதுபோல மனிதரும் அனிச்சியான காரியங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறான் தூக்கம் வரும்பொழுது தூங்கி விடுகிறான் முழிப்பு வரும்பொழுது விழித்துக் கொள்கிறான் பசித்தால் சாப்பிடுகிறான் பருவம் வந்தால் திருமணம் செய்கிறான் வயிறு பிரித்தால் குழந்தை பெற்றெடுக்கிறான் குழந்தை பிறந்தால் பெயர் வைக்கிறான் பெயர் வைத்த குழந்தை வளர்த்துகிறான் வாழ்வாக்குகிறான் திருமணம் செய்து கொடுக்கிறான் என்றால் இது மனிதன் மட்டும் செய்வதில்லை மிருகங்களும் செய்கிறது எனவே மூமின்களை விசுவாசிகளை விழித்துக் கொள்ளுங்கள் மிருகங்களைப் போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை பிராணிகளைப் போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை ஜீவ ஜந்துக்களைப் போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தினை சாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்ன சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்குரிய ஒரே ஒரு ஒரு சாதனை தான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனைத்தான் நம்ப வேண்டும் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் அதை தவிர்த்து நான் எதற்காகவும் யாருக்காகவும் எதனுடைய நலனுக்காகவும் யாருடைய நலனுக்காகவும் நான் வாழ மாட்டேன் என்று ஒரு மூமின் நிமிர்ந்து என்று சொல்லுகிறானே பள்ளிவாசல்களிலே சொல்லப்படுகிற பாங்குகள் எல்லாம் வெறும் விளையாட்டல்ல சோதர்களே ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சொல்லப்படுகிற ஏதோ கூக்குரல் அல்ல பள்ளிவாசலுடைய வாங்கு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு சப்தம் விடப்படுகிற கூக்குரல் அல்ல ரயில்வே ஸ்டேஷனிலே வடை விற்கிறாரே அதுபோன்று அவர் வடையா விற்கிறார் பஸ் ஸ்டாண்டிலே முறுக்கு விற்கிறாரே அதுபோல அவர் முறுக்கா விற்கிறார் இல்லை அவர் சொல்லுகிறார் பூரா உலகமும் காது திறந்து கேட்டுக்கொள் உன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் சிறியது சிறியது என்றால் என்ன அர்த்தம் ஒன்றுமில்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் உனக்கு வெற்றி வேண்டுமானால் ஐயால சலா தொழுகைக்கு வா வெற்றிக்கு வா இங்கே வராமல் நீ முதல்வராக இருக்கலாம் நீ இரண்டாமவராக இருக்கலாம் நீ இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கலாம் நீ இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருக்கலாம் நீ இஸ்கந்த துருக்கரனாக இருக்கலாம் நீ ஹதர இருக்கலாம் நீ யாராக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவை நம்பாவிட்டால் இந்த உலகத்திலே வெற்றியினுடைய முதல் படியிலே கூட உன்னாலே கால் வைக்க முடியாது மரணிக்கும் போது சொல்லிவிட்டு சாகுவாய் நான் தோற்று போனேன் என்று ஆனால் அல்லாஹு அல்லாஹுவை நம்பிவிட்டு அல்லாஹோடு நம்பிக்கையோடு ஒரு தடவை இந்த உலகத்திலே வாழ்ந்துவார் மனைவிக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் மக்களுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வியாபார பொருளிலே அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வீதியிலே அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வெறும் சாதாரண பாங்கில்லை தொழுக வர சொல்லுவதற்கு தொழுகவா என்று கூப்பிட்டால் போதும் தானே ஐயாளர் சலாஹுடைய ஐயாளர் பலா ஐயாளர் பலா சொல்லி நிறுத்தவில்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கடைசியாக யாரும் எதையும் செய்வதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் செய்வதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் ஏற்படுத்துவதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் கொடுப்பதில்லை நீங்கள் யாரும் எதையும் என்னிடத்திலிருந்து எடுப்பதில்லை உங்களுடைய கையிலே என்னுடைய மரணம் இல்லை உங்களுடைய கையிலே என்னுடைய இரணம் இல்லை அல்லாஹ் என்னை எதுவரை வைத்திருக்க நாடுகிறானோ இந்த உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் சரி என்னுடைய உயிரை எடுக்க முடியாது அல்லாஹ் உயிரை எடுக்க நாடிவிட்டால் சுற்றுப்புறத்திலே சுற்றுச்சூழலே அமெரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் இங்கிலாந்திலிருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சுட்டு போவாங்க பண்ணுவாங்க தெரியுமா எல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு எல்லாம் தடை விட்டு மௌத்தா போய் அரை மணி நேரம் ஆச்சு இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு வந்து எங்களுக்கே தெரியுமே தொட்டு பார்த்தா தெரியுமே சோழர்களே தைரியம் வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு தடவை வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் சொல்லுவேன் இப்ப ஜிபிரியில இஸ்ராயல் இஸ்லாம் இப்ப வந்துட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ இஸ்ராயல் இஸ்லாம் இப்ப வந்துட்டாங்க உங்க உயிரெல்லாம் இருக்கட்டும் உங்க உயிரெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் நான் சொன்ன ஒரு இடத்துல சொல்லும்போது இங்க மைக் மாட்டி இருந்துச்சு இப்ப இப்படி வச்சுங்க இங்க பேனா மாட்டி இருக்கு இப்ப இஸ்ராயல் என் முன்னால வந்து உன் உயிர் எடுக்கணும் நீயே கொடுத்துருன்னு கேட்டா நான் என்ன செய்வேன் இப்ப இதை கழட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன் ஏன் எடுக்க நேரம் வந்துருச்சு கொடுத்துட வேண்டியதுதானே சரி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் அவர் எடுத்துட்டு போயிருவாரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட அவர் விட்டுதான் போறாரு மரியாதையை கொடுத்துட்டு போக வேண்டியதானே இல்ல சோதரர்களே நமக்கு உயிரின் மீது இருக்கிற ஆசை மௌத்தின் மீது இருப்பதில்லை உயிரின் மீதும் மௌத்தின் மீதும் யாருக்கு சமமான ஆசை இருக்கிறதோ அவர்தான் மூமின் அவர் வாழுவதும் இறப்பதும் அவருக்கு சமமாக இருக்க வேண்டும் இருப்பதும் இறப்பதும் சமமாக இருக்க வேண்டும் அவர்தான் முஸ்லீம் ஏன்னு கேட்டா இருப்பது இறப்பது தான் இருக்க வரைக்கும் தான் இருக்க முடியும் இல்லைன்னா கேள்விப்பட்டது இல்லைங்களா சோதரர்களே இப்பத்தானே பேசிட்டு போனாரு எப்படி மௌத்தானாரு இது என்னடா எப்படி மௌத்தானாரு எல்லாரும் மௌத்தார மாதிரி ஆனாரு கேக்குறாங்க இப்பதானே பேசிட்டு போனேன் அது கூட ஆச்சரியம் இல்ல போன வாரம் தானே பாத்துட்டு வந்த அட மூன்றாம் போன வாரம் பாத்துட்டு வந்த இந்த வாரம் கேக்குறான் போன வாரம் தானே பாத்துட்டு வந்தேங்கிறாரு போன வாரம் பார்த்தவர் இந்த வாரம் பார்த்தா என்னங்க இந்த நிமிஷம் பார்த்தவர் அடுத்த இந்த வினாடியில பார்த்தவர் அடுத்த வினாடி மௌத்தாகலாம் மௌத்தாருக்கு எவ்வளவு நேரங்க வேணும் மௌத்தாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இங்க வரணுமா அப்படியே ஒண்ணு இல்ல மவுத் என்பது அல்லாவுடைய ஹுக்கம் நீ மவுத் ஆகிவிட்டா எங்க அல்லா சொன்னா அப்படியே படுத்துருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒண்ணு டைமே கிடையாது மவுத்து ரூஹ் புரியறதுக்கு ஒரு டைம் தேவையில்லை ஆகையினால் நண்பர்களே பெரியவர்களே இந்த உலகத்திலே ஒரு தடவை வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்டுவதற்கு அர்த்தம் என்ன பணம் சம்பாதிச்சவங்க பேரெல்லாம் உலகத்திலே இல்லை பொருள் சம்பாதிச்சவங்க பேரெல்லாம் உலகத்தில் இல்லை ஒரு ஆள் தனி ஒரு நபர் இந்த செங்கோட்டை கட்டினவர் இருக்கிறாரு செங்கோட்டை நூத்தி இருபத்தி நாலு ஏக்கர்ல கட்டியிருக்கிறார் நூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் ஆனால் அவர் மன்னராக இருந்தார் கட்டினார் ஆனால் இதை விட நூத்தி முப்பத்தாறு ஏக்கர்ல ஒருத்தர் ஏதோ அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் நினைக்கிறார் சொந்த நிலத்துல நூத்தி முப்பத்தாறு ஏக்கர்ல வீடு கட்டியிருக்கிறார் எத்தனை ஏக்கருங்க நூத்தி முப்பத்தாறு அது சுத்தி வர்றதுக்கே என்ன ஆகும் நூத்தி முப்பத்தாறு ஏக்கர் நினைச்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு பெருசுல ஒரு தனிநபர் வீடு கட்டி இருக்கிறார் ஆனால் அவரும் இந்த உலகத்தை விட்டு போயே தீருவார் கடைசியாக நூத்தி முப்பத்தாறு ஏக்கர்ல அடங்குறது இல்ல அந்த ஆறடி தான் அந்த ஆறடி கூட சில நாடுகள் இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா பக்கத்துல அல்லது ஐரோப்பால இருக்கிற சில நாடுகள் இருக்கு நாடு பேர் யாபத்தில் வரல அங்க எல்லாம் படுக்க வைக்கிறது இல்ல படுக்க வச்ச இடம் அதிகமாக இருந்து ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்டி அப்படி இறக்கிடுறது இடம் கம்மியா இருக்கு அந்த நாட்டுல அதனால படுக்க வச்சா ஆறு அடிகள் தேவைப்படுது பெரிய குளியத்துறை அதனால நேரம் ரெண்டுக்கு ரெண்டு போர் பாரி குளி தோன்றது அதுல அப்படியே சல்லுன்னு இறக்கிறது உள்ள இறக்கி மேல ஒரு கல்லை வச்சு மேல மூடிட்டா தீச்சு மூடுறது லேசு இவ்வளவு பெரிய இன்சான் ஆறு அடிக்கு குச்சி வச்சு அதுக்கு வேற செலவு அந்த விறகு கட்டை இருந்தா ஒரு விருந்தாக்கிடலாம் அது வேற செலவு அதுக்கு எங்க ஊர்ல எல்லாம் பாய் மூங்கில் பாய் வேற வைக்கிறாங்க அது வேற பெரிய காசு பிறகு கடைசியில் ஒருத்தர் கேட்கிறாரு இப்படி வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கிறாரு கவனம் எல்லாம் போட்ட பிறகு கவனம் போட்டு நம்ம பொடி போட்டு வச்சிருக்கிறாங்க கேட்கிறாரு ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க பாட்டில விட்டுடலாமா அந்த அஞ்சு ரூபா அத்தனை பாட்டில் வச்சிருக்காரு அடப்பா எல்லாம் மூணாயிரம் ரூபாய் விக்குது தோலா பத்தாயிரம் ரூபாய் விக்குது தோலா இந்த அஞ்சு ரூபாய்க்குன்னு ஒரு அத்தருன்னு பேர்ல கடையில விக்குது அது மையத்துக்கே உள்ள அத்தரு ஏன்னா மையத்து போந்து பார்த்தாடே சரியா ஊத்துறேன்னு சொல்லாது இல்லது இவ்வளவு சொத்து விட்டுடா ஒரு ஐம்பது ரூபா அத்தர் ஊத்துறா என்னன்னு கேட்காது இல்ல அதான் மையத்தாச்சே அதனால அஞ்சு ரூபா பாட்டில் இப்படி வச்சுக்கிட்டு அவர் கேட்கிறார் பாட்டில் ஊத்திடலாமான்னு நீ கூட கப்பல்ல படுத்துக்கப்பா முழுசா தூக்கிட்டு போயிடலாம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன் அஞ்சு ரூபா தருங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு இவங்களுக்காக விட்டுட்டு போறேனே அஞ்சு ரூபா அத்தருக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு மகாராஜ இது என்னதான் செய்ய போறாங்க நமக்காக வேண்டி சோதர்களே எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே சுயநலத்தோடு நடக்கிறது நான் சொல்றேன் கோச்சு கூடாது ஒரு உண்மையை அப்பட்டமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எப்ப மவுத்து வரும் தெரியாது சகோதரர்களே மவுத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும் நானும் ரெடியா இருக்கணும் மவுத்து வந்தா போயிடணும் ஆனா மவுத்து வந்தா என்னன்னு சொன்னா அல்லாவை போய் பார்க்கலாம் அதாவது சொர்க்கத்துடைய நியமத்துக்கள் கபூரில் இருந்து ஆரம்பமாயிருது ஆகட்டுமே அதனால வந்த ஆனா கேட்கல வந்தா தயார் கேட்கல வந்தா தயார் ஏதோ அஜரத்துக்கு வாழ்க்கையில போர் அடிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க சுகமா வாழ்றேன் சில பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க ஏதோ அஜரத்து வீட்டுல குடும்பம் சரியில்லை போல இருக்கு இங்க ஒரு காய இருக்குங்க விரல்ல கீர்னது நகத்துல கூட இருக்கிற அஜரத்து கேட்கிறாரு என்னங்க சண்டையான்னு சட்டை கவர்ன பாவத்துக்கு இப்படியா கேள்வி இருக்கிறது இது அப்படியே சண்டை போட்டுக்குவோம் என்ன நாய்ங்களா ஒன்னு ஒண்ணு கடிச்சுக்கிறது இவர் தாங்க இந்த டவுன் பிள்ளைய கேட்கிறார் சண்டையாண்டு ஏதோ நகம் இருந்திருக்கும் போல இருக்கு தூக்கத்துல சொரிஞ்சு இருப்பேன் கீழே இருக்கு அவர் கேட்கிறாரு அப்ப அப்படித்தான் நடக்குது போல இருக்குது அப்படித்தான் நடக்குது போல இருக்குது நமக்கு தெரியல அல்லாவுடைய கிருபியில நான் சொல்றேன் சந்தோஷமா இருக்கிறோம் அதே போல வாழ்க்கையில கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யுது மனுஷன் தானே இல்லாம இருக்க முடியுமா ஆனால் இருக்கிறதை கொண்டு நிம்மதியா இருக்கிறோம் வீட்டுக்கு போனா எந்த சச்சரவும் இல்லை வியாபாரத்துல எந்த சச்சரவும் இல்லை இருக்கு கூடுதல் குறைவு இருக்கு லாப நஷ்டம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா இருக்கிறத கொண்டு நிம்மதியா இருக்கிறோம் காலையில சொல்லும் போது கூட சொன்ன அல் கனாத்து மாலுன் லா தன்பு கனாத் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது முடிந்து போகாத செல்வம் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது என்பது முடிந்து போகாத செல்வம் வேற எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் முடிஞ்சு போயிடும் ஆகையினால அதை சொல்ல வந்தேன் நான் வாழ்க்கையில போர் அடிச்சு போயோ வாழ்க்கை கசந்து போயோ சொல்லல மவுத்து வந்தா நான் தயாருன்னு சொல்லி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறேன் சொல்ல போனா யாரோ சொன்னாரா ஒருத்தர் வந்து காந்திஜி தான் சொல்லுவாங்க காந்திஜி பஞ்சாதி பேர் என்னங்க கஸ்தூரிபா அவர்த்த கேட்டாங்களா காந்திட்ட உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு யாருன்னு அவர் சொன்னாரா கஸ்தூரிபான் என்கிட்ட கேட்டா அதான் சொல்லுவேன் என் மனைவிதான் எனக்கு அழகு அவெல்லாம் மத்தவெல்லாம் அழகா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் பார்க்க கூடாது வேற ரசிக்க கூடாது வேற ரசிக்கிறதும் இல்ல பாக்குறதும் இல்ல எவன் அழகா இருந்தா நமக்கு என்ன எவன் அழகா இல்லாம நமக்கு என்ன அல்லாவுடைய கிருமியில் அல்லாஹுத்தால் அழகான அறிவான புத்திசாலியான வாழ்க்கைக்கு ஒத்த இப்ப நான் வந்துட்டேங்க இப்ப சாப்பிட்டு போவனா சாப்பிடாம போவனா எனக்கு தெரியாது அதனால காலையில யோசிச்சு போறேன்னு சொல்லி விட்டுட்டு தான் வந்தேன் போய் சொல்லணுங்கிறது இல்ல சில வீட்டுல நீ பாட்டு அங்க போய் இருந்துகிட்டா போய் சொல்லி விடுறதா அப்படின்னா வீட்லயே இப்படி கொஞ்சம் நானு இல்ல இந்த வத்தலை கூட்டு வரைக்கும் எதுக்கு முந்தா நாள் தானே போனீங்க அதுக்கும் அப்புறம் இல்ல அங்க ஒரு விழா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பொழப்பு இல்ல விழா விழா அப்படி எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க போறீங்களா சந்தோஷமா போயிட்டு வாங்க எப்ப போறோமோ வர வச்சுக்குவாங்க வெளியே போனா எழுதிக்குவாங்க அவ்வளவுதான் சாப்பிட்டு போறோமா சாப்பிடாம போ எனக்கே தெரியாது அதனால நான் சொல்லி விடலை சாப்பிட்டு வருவேனா சாப்பிடாம வருவேனா ஆனா வீட்டுல தோசைக்கு மாவு ரெடியா இருக்கும் இருக்கவே இருக்கு குப்பை தொட்டி பிரிச்சு உள்ள வச்சிருக்கோம் இருக்கவே இருக்குது முட்டை முட்டை பொறிச்சா பெரிய தோசை சுட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன் ஆக ரெண்டோ மூணு தோசை சாப்பிட போற அவ்வளவுதான் பேஷண்ட் வேற சக்கரை பேஷண்ட் அதனால ஜாஸ்தி சாப்பிட போறது இல்ல அதனால என்னன்னு கேட்க மாட்டாங்க அப்படி அல்லாஹத்தால அதனால நான் என்ன சொல்ல வந்தேன் வாழ்க்கையில கசப்பேறி போய் நான் சொல்லல சுகமா இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் அதே போல புள்ள ஊட்டி அல்லா தந்திருக்கிறான் அவங்களும் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிற புள்ள ஊட்டி அல்லா ஒன்னும் குறையில்லை அதே போல எங்க மதுசா மாணவர்கள் நான் சொல்லுவேன் யாருமே இல்லாட்டா கூட என்னோட உடம்புல ஒரு முள்ளு குத்துறது கூட எங்க மதுசா மாணவர்கள் சகிச்சுக்க மாட்டாங்க அதை விட சொத்து என்னங்க வேணும் எங்களுக்கு நான் தேடி வச்சிருக்கிற சொத்து அதுதான் அதே போல இங்க யூசிபிகள் இருக்கிறாங்க தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போவாங்க அவ்வளவு சந்தோஷமான மாணவர்கள் இருக்கிறாங்க உலமாக்கள் இருக்கிறாங்க என்ன வாழ்க்கையில குறை எந்த குறையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உண்மையும் அதுதான் அல்லாஹால எவ்வளவு பெரிய நாம தந்திருக்கிறான் அல்லாஹால எவ்வளவு பெரிய நாம தந்திருக்கிறான் இதே போல எவ்வளவு பெரிய சத்தம் அல்லா தந்திருக்கிறான் பாக்குறீங்களா சத்தம் எவ்வளவு பெருசு ஆள் இருக்கிறக்க கீழே போறேங்கிறாங்க அதனால இப்ப நான் வெளியே போறவே கொஞ்சம் வெக்கமா இருக்கிறது ஒருத்தர் திடீர்னு வந்தாரு என்னங்க என்னங்க என்ன இப்படி உடச்சு போயிட்டீங்க என்ன கண்ணாடி தமிழதா கேட்டா என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்க நான் சொன்னேன் உடம்பு தான் உடஞ்சு போச்சு மனசு உடஞ்சு போல இன்னைக்கு மனஸ்தம்பா தான் இருக்கு இன்னும் உடம்பு கீழே போயிட்டாலும் மனஸ்தம்பா தான் இருக்கு வியாதி இருக்குது கூடுது குறையுது அதெல்லாம் சகஜம் உடம்பு இழைச்சு போயிட்டா சௌரியம் சில பேர் ரொம்ப கேட்பாங்க என்ன இப்படி இழைச்சு போயிட்டீங்க இழைச்சு போயிட்டு அப்ப நான் எனக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்கும் நானா இழைக்கல என்ன சொல்றேன் ஏன் இழைச்சிங்க இழைச்சிங்கன்னு நானாவா செஞ்சேன் நானா இழைக்கல என்கிட்ட கேட்கிற கேள்வியே இல்லது அது தானா இழைச்சிக்கிச்சு நானா இழைக்கல தானா இழைச்சிக்கிச்சு இது எந்த கேள்வி கேட்கறது இப்ப நான் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் இப்படிதான் இருக்க போறேன் அதனால என்னை பாக்குறவங்க சத்தத்தை கேட்கறவங்க நல்ல ஒரு நூத்தி பத்து கிலோ கணக்கு போடுறாங்க என் சத்தத்தை கேசட்ல கேட்டிருப்பாங்க அதுக்கு உசை வந்திருக்கிறாரு இங்க திருச்சி ரசூலே நியூஸ் ஏஜென்சி அவர் எங்க பேசுறாரு கேசட் எடுத்து அது ஒரு கேசட் போட்டுறாரு அதனால இப்ப நூறு நூத்தி மேல கேசட் வித்துக்கிட்டு இருக்கு சரி விக்கெட் நம்ம முகத்தா போனாலும் அதுவா சவாப் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்ப அதனால சத்தத்தை கேட்டவங்க நான் ஒரு ஆள் அவ்வளவு பெருசா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு பெரிய தலைப்பாக்கு தாடி நல்லா பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூருக்கு போன ஒரு தடவை நான் நம்ம வீட்டுல எல்லாரும் போனோம் போனா அவங்க மேல போனாங்க மாடியில அவரு குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் போல அந்த வீட்டுக்காரர் அப்ப நான் கீழே நின்றேன் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நானு எல்லாரும் அந்த அஜர்த்து மூலம் வந்திருக்காங்க எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க அவங்களும் அஜர்த்து அஜர்த்தம் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் சொல்லி சொல்லி அஜர்த்து பழக்கமா போச்சு இல்ல இனி வேற ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது அவங்களும் அஜர்த்தின்னு சொல்லுவாங்க அஜர்த்து கீழே இருக்கிறாரு ஆஹா அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சரி வந்து நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கு வந்துட்டு உள்ள போய் அஜர்த்த காணா அப்படின்னு அவங்க வந்து பார்த்தா நான் நிக்கிறேன் இல்லையே நிக்கிறாரு அவங்க திரும்பி வந்து பார்த்து அஜர்த்த காணா இல்லையே அங்க ஒருத்தர் நிக்கிறாரு டிரைவர் நிக்கிறாரு எனக்கு கிடைச்ச பேர் பாத்தீங்களா அவ்வளவுதான் அந்த அம்மா என்ன ஏன்னா அந்த அம்மா ஒரு பெரிய நல்ல உயரமா வாட்டர் சாட்டமா அப்படி கிங்காங்க மாதிரி ரிப்பேர் நினைச்சிருக்கு போல இருக்கு நான் ஒன்லயே ஒரு ஆள் நிக்கிறவன்னு அந்த அம்மா பார்த்து டிரைவர் தான் நிக்கிறாரு அஜர்த்தக்காரன் கருதி வந்து பார்த்துட்டு அந்த நிக்கிறவர் தாங்க அஜர்த்து அவரும் அஜர்த்து அவரும் அவங்க வீட்டுக்காரரு அவங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால பாக்குறத விட வெறும் பயான் கேட்டுக்கிறதா நல்லது கண்ணில் பார்த்தா நம்ப மாட்டாங்க அது மாதிரி வயசு எவ்வளவு போட்டு வச்சிருக்காரு சொன்னா அஜர்த்து ஒரு எழுபத்தி ரெண்டு இருக்குமா தாப்பா ஐம்பத்தி மூணு தாண்டுது அவர் கேட்கிறாரு ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு இருக்கு ஏன்னா அவர் எழுபத்தி ரெண்டு பயன் கேட்டிருக்கிறாரு ஒரு பயனுக்கு ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டாரு ஒரு மீதா விழாவ கணக்கு வச்சா அவர் எழுபத்தி ரெண்டு வருஷம் இவருக்கு தூக்க வரல என்ன உலகத்துல தூக்க வர வைக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாதுங்க தூக்க மருந்துன்னு ஒரு டேப்லெட் வைக்கிறது அது மயக்க மருந்து உண்மையா தூங்கி எந்திரிச்சா உடலுக்கு சுகமா இருக்கும் தூக்க மருந்து டேப்லெட் சாப்பிட்டு காம்போஸ் சாப்பிட்டு லார்போஸ் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா காலையில ஒரே சடவா இருக்கும் சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் அது ஏதோ கண்ண மூடி மயக்கமே தவிர அது ஒரிஜினலா தூக்கம் இல்லை இன்னைக்கு அமெரிக்காவில மூணுல மூணுல ஒரு ஆள் தூக்க மருந்து சாப்பிடுறாங்க எது முன்னேறிய நாடுகளோ அவர்கள் தூக்க மருந்து சாப்பிடாமல் தூங்குறது இல்லை அதனால சோதரர்கள் ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழணும் எனவே விசுவாசிகளை விழுத்திருங்கள் என்ன அர்த்தம் ஒன்னு அல்லாவ நமக்கு வேற எதையும் நம்பாதீங்க எந்த விஷயமானாலும் சரி இன்றைக்கு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா நாம தீனுடைய விஷயங்களை எல்லாம் செய்யறோம் ரொம்ப பேர் தீனுடைய விஷயம் செய்யறோம் எப்படி எப்படி செய்யறோம் அதை நான் சொன்னா சில சமயத்துல வருத்தப்படலாம் ஒண்ணு தொழுகிறவங்களே எடுத்துக்கோ தொழுகிறவங்க இருக்கிறாங்க சில பேர் வீட்டுல விசேஷம் செய்யறவங்க இருக்கிறாங்க வீட்டுல பாத்தி ஆகுறவங்க இருக்கிறாங்க வீட்டுல ஊதுபத்தி வைக்கிறவங்க இருக்கிறாங்க வீட்டுல அப்புறம் என்ன செய்யறவங்க அந்த படம் எல்லாம் மாட்டி அல்லா ரசூல் படம் எல்லாம் மாட்டி அது செய்யறவங்க இருக்கிறாங்க இப்படி நிறைய கடையில மாற்றவங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு எழுதி இப்போ மொத்தமா ஹோல்சேல் பிஸ்மில்லா அது ஒரு பிரேமுக்குள்ள இருக்கும் நாற்பத்தி ஒண்ணுங்களா அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை எழுதிட்டான் இப்ப இனி எல்லா காரியத்துக்கும் இதை வச்சுக்க இல்ல நான் சொன்னாலும் சொல்லாட்டும் ஒன்னு நீ கணக்கு வச்சுக்க நான் சொல்லுவேன் சமயத்தில் மறந்துடுவேன் நீ விட்டுறாது அதுக்குதான் அந்த பிஸ்மில்லா எழுதணும் எழுதி பிரேமில போட்டு வச்சு பிஸ்மில்லா வச்சுட்டு நீ கணக்கு பண்ணிக்கிட்டே சொல்லி எப்படி ஒரு இடத்துல இங்கிலாந்துல கேட்டாங்க கோழி அறுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறாங்களா வந்து கோழி லைனா வந்துகிட்டே இருக்குது ஒரு செகண்ட்ல ஒரு கோழி இல்லை அரை செகண்ட்ல ஒரு கோழி அறுபட்டுறது மிஷன்ல லைனா கோழி அப்படி வச்சு விட்டா போதும் கழுத்து அப்படி மாற்றி விட்டா போதும் அது வரும் மிஷன் இப்படி அறுக்கும் போயிடும் அறுக்கும் போயிடும் லைனா போயிட்டே இருக்கு இப்ப இது பிஸ்மில்லா சொல்லதுமே கோழி இருக்கிறதுக்கு அதனால கோழி இப்படி மாட்டினா பார்வை இப்படி இருக்கும் அங்க பிஸ்மில்லான்னு எழுதி மாட்டிட்டான் லைனா கோழி பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் பிஸ்மில்லா சொல்லிக்கணும் டக்குன்னு ரூ விட்டுறணும் பிஸ்மில்லா சொல்லி ரூ விட்டுக்கணும் கோழியா விட்டுக்கணும் நடக்குதுங்க நிஜமாவே இங்கிலாந்துல நாங்க போயிருக்கும்போது ஜமாத்துல போயிருக்கும் போது சொன்னாங்க இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் பிஸ்மில்லா எழுதி வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கிறோம் இது வச்சிருக்கிறோம் வீட்டுல என்னென்னமோ விசேஷம் செய்யறோம் குரான் ஷெரீப் வச்சிருக்கிறோம் மஞ்சள் வச்சிருக்கிறோம் அப்புறம் ஹிஸ்புல் பஹர் வச்சிருக்கிறோம் அப்புறம் பன்சூரா வச்சிருக்கிறோம் அப்புறம் என்னங்க சொல்லுங்க நூறு நாமா வச்சிருக்கிறோம் நூறு மசாலா வச்சிருக்கிறோம் கஞ்சுல் அரிசி வச்சிருக்கிறோம் கஞ்சுல் அரிசி வச்சிருக்கிறோம் வலாய்ப்பு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம் ஓதுறது எத்தனை பேர் தான் கம்மி அப்படியே ஓதனா கூட நான் சொல்ல வர்றேன் துனியாவுடைய லாபத்துக்கு ஓதறீங்களா ஆகத்துடைய லாபத்துக்கு ஓதறீங்களா கேட்கணும் சகோதரர்களே நீங்களே உங்க நப்ச கேட்கணும் நான் கே நான் உங்களை கேட்கிறேன்னு சொல்லல இப்படி ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க இப்படி ஓதனா வீட்டுக்கு பறக்கத்து தந்துருமா இப்படி ஓதனா வீட்டுல என்ன வராதான் பத்து பசி வராதான் இப்படி ஓதனா வீட்டுக்கு பட்டினி வராதான் இப்படி ஓட்டினா வீட்டுல ஜிந்து வராதான் இப்படி ஓதனா வீட்டுக்கு பெசாசு வராதான் அதுக்காக ஓதறார் அல்லாவுக்காக ஓதலை சோதரர்களே குரான் பேய் பிசாசு ஓட்டுறதுக்கு வந்ததில்லை குரான் காற்று தலைவலி போறதுக்காக வந்ததில்லை காற்று தலைவலியில செத்தா என்னங்க குரான் ஹயாத்தாகட்டும் காற்று தலைவலியில மீறி மீறி ஆனா என்னங்க ஆகும் என்ன ஆகும் மௌத்தா போவோம் அது வராம கூட மௌத்தா போலாம் இல்லையா அப்படி மௌத்து வந்தாலும் அல்ல எழுத நேரத்தில் வேற நேரத்தில் வராது ஆகையினால குரானுடைய நுசூல் இருக்கிறதே இறங்கியது உலகத்துடைய இந்த ஆதாயத்துக்காகவும் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு பல பேர் பல காரியத்தை செய்ய தீனுடைய காரியத்தை கூட சில பேர் தொழுகையில கூட ரிஸ்க் கிடைக்கும் ஆகையினால் தொழுகிறேன் நீங்க செய்த ரிஸ்க் கட்டாயம் கிடைக்கும் கிடைக்கல என்றாலும் ரிஸ்க் கிடைச்சா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் யாம் வாங்கி சோதர்களே சாதாரணமா கபலிகளை போறவங்க சொல்லுவாங்க தொழுதா துனியால் அஞ்சு கபரில் அஞ்சு ஹசரில் அஞ்சு உண்மையிலும் உண்மை மாபெரும் உண்மை சந்தேகமே இல்லை துனியாவில கிடைக்கிறதுல ஒரு வஸ்து இல்ல தொழுதா ரிசுக்கு கிடைக்கும் ஆனா தொழுகிறவங்க எத்தனை பேர் ரிசுக்கு கிடைக்கலையே அதனால இது விளைவிக்கிறனும் ரிசுக்கு கிடைக்கும் ரிசுக்கு கிடைக்கும் ரிசுக்கு கிடைக்கும் ரிசுக்கு கிடைக்கணும் தொழுகையிலயோ அல்லது மத்ததுலயோ எங்க வந்திருக்கோ அதுக்கெல்லாம் அர்த்தம் ஒண்ணு ரிஸ்கே கிடைக்கும் அல்லது ரிஸ்க பற்றி ரிஸ்க் இல்லாம போயிடும் இவன் பட்டினியா கடந்த கூட அந்த ரிஸ்க் இருக்காது அல்ல பட்டினி போட்டான் அலஹந்து இல்லா அப்போ அலஹந்து இல்லா சாப்பிட்டு அலஹந்து இல்லா சொல்லும் இல்லையா பட்டினியா கடந்த அலஹந்து இல்லா சொல்லுவான் ஏன் காரணம் என்ன அல்லாஹு தால ரிஸ்க் இருந்தால் என்ன மன அமைதியோ அந்த அமைதி தருவான் அதான் அர்த்தம் ரிஸ்க் தர்றதுக்கு ரிஸ்கே தரணும் அர்த்தம் இல்ல அப்படியான சகாபாக்கள் எவ்வளவு நாள் படுத்திக்கிறது இருக்காங்க தெரியுமா கந்தக்கல ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அந்த கந்த தோண்டும் போது பெரிய அகழ் தோண்டும் போது அவ்வளவு பெரிய அகழ் தோண்டும் போது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் ஒரு பெரிய பாறை வந்துருச்சு யாராலையும் உடைக்க முடியல அரபுகள் சொல்ல வேண்டியது இல்ல அரபுகளுடைய பிடி முரட்டு பிடி நம்மள மாதிரி இல்ல அரபுகள் ஒரு பிடி பிடிச்சா நம்ம கை என்ன அங்க சட சடன்னு சத்தம் கேட்கும் அரபுகள் ஒரு பிடி பிடிச்சா நம்ம கையில சடசடன்னு சத்தம் கேட்கும் நம்ம எலும்பு அப்படிதான் பிராய்லர் கோழி எலும்பு மாதிரி அவ்வளவுதான் நம்மளது பெருக்கு ஆனா அரபு நாட்டுக்காரங்க அப்படி இல்லை இப்பவும் அரபு ஒரு யமன் யமன்காரங்களுடைய ரூம்ல நாங்க இருந்த மதீனாவில அது யமனி அந்த அம்மாவும் யமனி ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்ல வலுவா இருந்துச்சு அதனால ஒரு சத்தம் போட்டா அந்த யமனி ஒரு கிலோமீட்டர் ஓடுவார் அந்த யமனி அந்த அம்மா சத்தம் போட்டா ஒரு கிலோமீட்டர் ஓடுவார் ஒரே ஒரு பையன் செல்லமா வளர்த்துறாங்க நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை இப்போ இது மாதிரி நிறைய கிஸ்ஸா இருக்குங்க ஏன்னா எத்தனையோ அனுபவங்கள் அது அண்ணாவுடைய ஒரு கிருமின்னு சொல்லலாம் அல்லது சில சமயங்களில் சோதனைன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அது யாபகத்தில் வந்து அந்த எமனி வீட்டுல இருந்தது அந்த அம்மா சத்தம் போட்டது அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு நான் தான் போய் பஞ்சாயத்து பண்ணேன் ரெண்டு பேருக்கு அரபியில அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரபி தெரியறதுனால இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி அவரை சமாதானம் பண்ணி வச்சேன் எதிர் சொல்ல வந்து அரபுகள் அவ்வளவு கிட்டியா இருப்பாங்க அந்த பொம்பளை பார்த்துட்டு நம்ம பொம்பளைய பார்த்தா இந்த கோழி வந்து குஞ்ச கூட்டிட்டு போகும் பாருங்க அது மாதிரி தெரியும் நம்ம பூம்பலி பார்த்தா பாவம் அப்புறானி இது வேகமா சத்தம் போட்டா கீழே விழுந்துரும் அது இருக்கு நல்லா திடகாத்திரமா இருக்கு அந்த யமனி அதுவும் யமன்காரங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி வலு உள்ளவர்கள் அப்படி உள்ளவர்கள் தோண்டி கூட வெட்டி கூட அந்த கல்லை பாறையை உடைக்க முடியவில்லை கடைசியாக ரசூல்லாய் சொன்னாங்க நாயகமே ஒரு பெரிய பாறை வந்து விட்டது எங்களால உடைக்க முடியவில்லை ரசூல்லாய் சலாசனம் போனாங்க உள்ள இறங்கினாங்க இறங்கி அகதல் அந்த சம்மத்தியை கையில எடுத்தார்கள் சம்மத்தி கையில் எடுத்தார்கள் ஒரே அடியில் அது தூள் தூளாயிருச்சு ரெண்டாவது அடி அடிச்சாங்க அது பூரா இல்லாம ஆயிருச்சு அந்த கிஸ்ஸா நீண்ட கிஸ்ஸா அது அந்த சமயத்துல நாயம் செல்லல்லாச உள்ள இறங்கும் போது கொஞ்சம் அவருடைய சட்டை விலகியது அப்ப ஹசரத் அப்துல்லாஹின் ஜாபிர் அல்ல ஜாபிர் ரவி அல்லாஹாலு பார்த்தாங்க தங்களுடைய வயிற்றுல கல்லு வச்சு கட்டியிருந்தாங்க வயிற்றுல கல்லு வச்சு கட்டிருந்தாங்க அப்ப எவ்வளவு பசியா இருந்தா நமக்கு வயிற்றுல கல்லு வச்சு கட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது எவன் தலையிலேயாவது கல்லு தூக்கி போட அது தெரியும் இதுவரைக்கும் நம்ம அதான் படிச்சிருக்கிறோம் வயிற்றுல கல்லு வச்சு கட்டுறது என்ன தெரியுங்களா நம்ம கல்லு வச்சு கட்டினா அங்கேயே விழுந்துருவோம் ஒரு கல் எடுத்து நம்ம வயிற்றுல வச்சு கட்டிக்கிட்டு பசி கடுமையான பசி ஒரு கல் எடுத்து வச்சு கட்டிக்கிட்டோம் இப்ப நடக்க முடியாது நம்மளால கல்ல வேற தூக்கிட்டு நடக்கிறது யாரு அதனால நமக்கு கட்ட முடியாது கல்லு கட்டுறது எதுக்காக என்றால் அந்த குளிர்ச்சி வயிற்றுல பட்ட காரணத்தினால கல்லுல இருக்கிற குளிர்ச்சி வயிற்றுல படுற காரணத்தினால பசியினுடைய கடுமை கொஞ்சம் குறையும் என்பது காரணம் அதான் கல்லு வச்சு கட்டுறது காரணம் கல்ல பார்த்தாங்க வீட்டுக்கு போனாங்க பிறகு சாப்பாடு சொன்னாங்க இந்த டிசா நீங்க கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளவு பேர் சாப்பாட்டுக்கு போனாங்க அங்க இருந்தது கொஞ்சம் மாவும் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் ரசூலும் ரசூலுடனே ஒரு ரெண்டு பேர் கூட்டுவாங்கன்னு அதிரத்து ஜாபிருடைய மனைவி சொல்லிவிட்டாங்க கூட்டிட்டு வர எத்தனை பேர் கூட்டு வர்றீங்க ரசூல்லாவுடனே ரஜுலும் அவர் ரஜு ஹரிசில் வருது ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட்டுவாங்க இந்த சஹாபி அப்படித்தான் வந்து கூப்பிட்டாரு நாயகமே வீட்டுல ரொம்ப பசியா இருக்கிறீங்க வீட்டுல சின்ன ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருந்துச்சு கொஞ்சம் மாவு இருந்துச்சு அங்க எல்லாம் ரெடியா இருக்கு நாங்க வந்தா சாப்பிடலாம் யா எவ்வளவு பேர் வர்றது நீங்க ரெண்டு பேர் வாங்கன்னு சொன்னாங்க உடனே நாயகெல்லாம் சத்தம் கொடுத்தாங்க இவன் இந்த சஹாபி வீட்டுல எல்லாருக்கும் விருந்து தயாரா இருந்து வாங்க உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Pasha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five எல்லாரும் விருந்து தயாரா இருக்குது வாங்க இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம கூப்பிட்டது ரெண்டு பேரை தூக்கி வாரி போடுறத விட பெரிய வயசு அந்த அம்மா தூக்கி வாராம போடாம இருக்கணுமே அவர் அப்படித்தான் நேரம் ஓடினாரு எங்க ஓடினாரு ரசுல்லாட்ட ஒண்ணும் சொல்லல நேரம் வீட்டுக்கு தான் போனாரு அது அதனால இது ஒண்ணும் தப்பு இல்லைங்க வீட்டுல போய் கேட்கறதுங்கிறது அவங்க தான் வீட்டுக்கு தாரு அதனால அவங்க கேட்டுத்தானே தீரணும் நேரம் வீட்டுக்கு போய் சொன்னாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு தெரியாது நான் கூப்பிட்டது ரெண்டு பேரை தான் கூப்பிட்டேன் வந்து ரசோல்லா வந்து எல்லாரும் கூட்டிட்டு வர்றாங்க என்ன செய்யறது அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா இதுதான் வித்தியாசம் ஏன் நம்முடைய வீட்டு நாம இப்படி பழக்க கூடாது அந்த அம்மா என்ன விட நீங்க ரசூலுக்கு சொன்னீங்களா கேட்டாங்க இப்படி ஒரு சின்ன ஆட்டு குட்டி ஆடல் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் மாவு இவ்வளவுதான் இருக்கு அங்கே அதைத்தான் நான் கூப்பிடுறேன்னு சொன்னீங்களா ஆமா சொன்னேன் பிறகு ரசூலா எல்லாரும் கூப்பிட்டாங்களா ஆமா கூப்பிட்டாங்க இன்னும் கவலை விடுங்க அது ரசூலே பாத்துக்குவாங்க தாய்மார்களை கேளுங்க இது மாதிரி ஏன் நம்ம ஆகக்கூடாது நம்முடைய தாய்மார்கள் ஆகக்கூடாது இந்த மாதிரி யாராவது வந்துட்டா நம்ம தாய்மார்கள் சொல்லுவாங்களா அதாவது நீங்க கூட்டு வந்தீங்க எல்லாம் பறக்க செய்வான் பரவாயில்ல சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்களா அதே போல அந்த கிஸ்ஸா இருக்குது இன்னும் நிறைய கிஸ்ஸா இருக்குது அதே மாதிரி அதுல தபு தல்லாவுடைய கிஸ்ஸா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட ஜீரணம் பண்ண முடியல இன்னும் நான் உங்களுக்கு சொன்னா எப்படி ஆகுமோ தெரியல ஆனா கூட யாவும் வந்து சொல்றேன் தாய்மார்கள் கேட்கட்டும் எப்படி நம்முடைய குடும்பம் இருக்கட்டும் அதுல தபு தல்லாவுடைய இரண்டாவது மனைவி அது கல்யாணம் செஞ்சிருந்தாங்க இப்ப அதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அந்த குழந்தைக்கு சரியான ஜுரம் ஆகையால குழந்தை அப்படியே நடுஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ரசூல்லா அந்த அதல் தபுத்தலகா அந்த நிலையில தங்கள் வேலைக்காக வேண்டி காலையில போயிட்டாங்க போயிட்டு ராத்திரி தான் வந்தாங்க போயிட்டு ராத்திரி தான் வர்றாங்க வீட்டுக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாலேயே குழந்தை இறந்துருச்சு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தை இறந்துருச்சு இப்ப குழந்தை இறந்துருச்சுங்கிற கேள்வி அந்த விஷயம் கேள்விப்பட்டால் அபு அபூத்தலஹா ரொம்பவும் வருத்தப்படுவார்கள் ஏன்னா குழந்தை நேரம் ரொம்ப பிரியம் உள்ளவங்க அதனால ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால அபு அபூத்தலஹாவுடைய மனைவி என்ன செஞ்சாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொன்னாங்க மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட வீட்டுல யார் இருந்தாங்களோ அவங்க எத்தாலும் சொன்னாங்க குழந்தை இறந்த சங்கதி நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் அக்கூல் நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் அப்ப அவங்க எல்லாம் பார்த்தாங்க சரி ஏதோ பஞ்சாதி பக்குவமா சொல்லிக்குவாங்கன்னு நினைச்சுட்டு அவங்க விட்டாங்க ராத்திரி தான் அவர் வந்தார் அதற்கு அபூத்தல்ஹாவுடைய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் அலங்காரமாக வச்சிருந்தாங்க ஒரு பெண்ணுடைய கடமை அது அதே போல பெண்ணுக்காக ஆண அலங்காரமா இருக்கணும் பெண்ணுக்கு எப்படி வலகுண்டம் சொல்லுள்ளது அலைகின்றவர் இந்த கருத்து இருக்கு எப்படி ஆணுக்காக பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்வது அவளுடைய பொறுப்போ வீட்டுல போனா அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏற்பாடு மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் ஏதோ ஆடுவான் ஆடு அதனால கணவன் வர்ற நேரத்தில் வீட்டுல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த சாப்பிடுற நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லக்கூடாது எந்த விஷயத்தை எடுக்கக்கூடாது சாப்பிடுற இடத்துல நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லணும் கூடு உட்கார்ந்து சாப்பிடணும் கூடு உட்கார்ந்து சாப்பிட்டாலே கணவரும் உட்கார்ந்து சாப்பிடுவார் நல்லா சாப்பிடுவார் அவங்க நிறைய சாப்பிட்டா ஒரு அதுல அதாவது சாப்பாட்டுல ஒரு சைக்காலஜிக்கல் அப்படி இருக்கு இன்னொருத்தர் நல்லா சாப்பிட்டா நம்மளும் நல்லா சாப்பிடுவோம் தனியா உட்காந்து கொஞ்சமா சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் நம்ம சாப்பிடவே முடியாது அதனால கூட உட்காந்து அவங்களுக்கு எடுத்து வச்சு நம்மளும் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் பரிமாறிக்கொண்டு நீங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லி அங்கேயே தினமும் சாப்பிடணும் என்னத்தை போய் செய்யறதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் வீட்டுல அப்படி ஒரு நல்ல நடத்தைகள் இருக்கணும் இந்த நல்ல தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் இவங்க வந்த உடனே பார்த்தாங்க கேட்டாங்க குழந்தை இல்லாச்சுன்னு கேட்டாங்க அஸ்கனமா அலைகி இது மாதிரி ஒரு வார்த்தை வருது குழந்தை இருந்த நிலைமையில ரொம்ப அமைதியா இருக்குன்னு குழந்தை இதுவரைக்கும் இருந்ததுல இப்ப ரொம்ப அமைதி என்ன அமைதி மூச்சே இல்ல மூச்சு இருந்தா தானே ஏதாவது அசைவு இருக்கு ஒரு அசைவு இல்ல அமைதி ஆயிடுச்சுங்கிற அர்த்தத்தை அவங்க சொன்னாங்க இவங்க என்ன நினைச்சுட்டாங்க சரி குழந்தை வந்து வியாதி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு போல காற்று அமைதியா தூங்குது போல இருக்கு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அதனால சில சமயங்கள்ல உண்மையும் இல்ல பொய்யும் இல்ல ரெண்டுக்கு மத்தியில அதுல தீனுடைய மசிலியத்து இருக்கணும் நல்ல காரியத்தினுடைய இணக்கம் இருக்கணும் அப்பதான் எல்லா நேரத்திலும் அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது ஏதாவது ரொம்ப நிர்பந்தமான கட்டங்கள்ல அப்படி சொல்லலாம் நான் அசருக்கு பிறகு கூட சொன்னேன் ஒருத்தர் வட்டிக்காரர் விருந்து கூப்பிடுறாரு சாப்பிடுறதுக்கு இப்ப போறதுக்கு இஷ்டம் இல்ல அதெல்லாம் உங்க வீடு வட்டிங்க நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னா அதுவும் முறையில்லை பக்குவமா சொல்லணும் அதனால அஜியார் நான் வரல அஜியார் அப்படி அப்படின்னு முடிஞ்சு போச்சு அவர் ஏதாச்சும் வெளிநிறுத்தி போயிட போறாரு அது மாதிரி ஏதாவது அதுக்கா இப்ப சொன்னதுக்கு அப்படி சொன்னா ஏ அன்னைக்கு அஜத் பயான்ல சொன்னார்ல அதான் சொல்லுவார் தெரிஞ்சுக்குவாங்க இப்ப வேற என்னமா செய்யணும் இதே இதே சொல்லக்கூடாது இல்ல இதை நான் காமிச்சதில்ல வேற என்னமா செய்யணும் அப்ப ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொன்னார் இவர் நினைச்சுக்கிட்டாரு குழந்தை அமைதியா இருக்கு சரி அப்ப போனாரு அந்த இரவில் தன்னுடைய மனைவியினுடனே உடலுறவு கொள்ளத்தக்க சூழ்நிலையை மனைவியே உருவாக்கினார்கள் இப்ப காலையாச்சு உலகம் அப்பதான் இறந்திருக்குது ராத்திரியாச்சு இப்ப காலையாச்சு காலையில தான் அடக்க முடியும் இரவு போய் அடக்க முடியாது காலையில விடிஞ்ச உடனே கேட்டாங்க ஒருவர் ஒரு பொருளை இரவல் கொடுத்திருந்தார் அவர் திருப்பி கேட்டால் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா மனைவி யாத்து கேட்கிறான் கணவர்த்த மனைவி கணவர் அப்ப கணவர் சொன்னாரு அவங்க நியாயமாக பேசுகிறவங்க அதனால அவர் சொன்னாரு கேட்டா கொடுத்துட வேண்டியதானே இரவல் கேட்டா கொடுத்துட வேண்டியதானே இரவல் சொன்ன உடனே யாவும் சமீபத்தில் கூட சொன்னேன் இந்த பாக்ஸ் தெரவல் வாங்க ஒருத்தர் வந்து அயன் பாக்ஸ் இரவல் கேட்டான் பக்கத்து வீட்டுல நானா சொன்னானா நீ அங்க கொண்டு போவாத இங்க கொண்டு வந்து தேய்ச்சிட்டு போன்னு சொன்னான் அவன் தேய்ச்சிட்டு போயிட்டான் ஒரு வாரம் கழிச்சு இவன் போய் அங்க போய் ஒட்டரை குச்சி இரவல் கேட்டான் இவன் அதே சொல்லிட்டான் இங்கேயே அடிச்சுட்டு போட்டு இது எதுக்கு சொன்ன சொன்னா அது மாதிரி இது இது மாதிரி இது இது மாதிரி இது இப்ப சில பேர் நம்ம மார்க்கத்துல குரானுடைய தரிஜமா பாத்துக்கிட்டு அதிசுடைய தரிஜமா பாத்துக்கிட்டு பாருங்க அங்க வந்த மாதிரி இங்க வந்திருக்கு இங்க வந்த மாதிரி அங்க வந்திருக்கு அது மாதிரி இது இது மாதிரி இது நாங்க ஹதீஸ் படிச்சிட்டோம் குரான் படிச்சிட்டோம் பாவம் அப்ராணிங்க சில பேரு தலையில தொப்பியும் கழட்டிடுறது தலையில தொப்பி பறந்து பண்ணி எந்த கிதாபிலையும் எழுதியிருக்கு ஆனா தொப்பி போடுறது நம்ம நாட்டுல ஒரு மரியாதை தொப்பி போடுறது நம்ம நாட்டில் ஒரு மரியாதை அந்த மரியாதையை காப்பாத்த போட்டிருக்கிறோம் இல்ல கழட்டிக்க வேண்டாம் கழட்டிக்க பனியனும் கழட்டிக்க அது ஒரு பெரிய கேள்வி தொப்பி போடணுமா வேண்டாமா ரசூல்லா போட்டாங்களா போடலையா அடே போட்டுக்கே போடாம விட்டுக்க போடாம தொழுதாலும் கூடும் போடாம தொழுதாலும் கூடும் மாலிக்கு எப்படி கோமணம் கட்டிக்கிட்டு தொழுதாலும் கூடும் அவ்வளவுதான் மறைக்க வேண்டியது பாக்கி தொடையெல்லாம் மறைக்கணுங்கிறது கூட இல்ல நம்ம ஹனபி மதவுல தொடை இருக்கு ஷாஃபி மதவுல தொடை இருக்கு பாக்கி மாலிக்கு மதவுல தொடை கூட இல்லை அப்ப தொட மறைக்க இல்ல என்ன மறைச்சா போதுங்க ஆக முன்பின் மறைச்சா போதும் கோமனம் கட்டிக்கிட்டு சொல்லுதா போதும் நாளையில இருந்து இமாம் சாபில இருந்து எல்லாரும் ஒரு கோமனம் வாங்கிட்டு எங்க போற தொழுக போற இமாம இவங்கல தான் பிடிக்கணும் யாரில் பிடிக்கணும் இந்த தொப்பி போட வேணாங்கிறாங்க அவங்க தான் பிடிக்கணும் பேக்கிங் கட்ட வேண்டியதில்லை ஜட்டியும் போட வேண்டியதில்லை கோமனம் கட்டினா போதும் அப்ப அதனால அப்படி செய்யலாமா அப்படின்னா அந்தந்த நாட்டுக்கு ஒரு நாகரீகம் அந்த நாட்டுக்கு ஒரு நாட்டு கலாச்சாரம் அது அவ்வளவுதானே தவிர பாக்கி இது தொப்பி சரியத்தில் உள்ள ஒரு பெரிய காரியம் நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னா இதை கேட்கவே ஆக முடியாது முடியாது பாதத்துக்கு தான் மருந்து இருக்குது பாதத்துக்கு தான் மருந்து இருக்குது இது ஒன் சைடு அடிச்சிருக்கு பக்கவாதம் இதை போய் என்ன மருந்து பண்றது இப்படி இப்படித்தான் நடப்பான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒதுங்கித்தான் போறது வேற வழி இல்லை இது ட்ரீட்மெண்டே கிடையாது இது இதுல அடிச்ச வாதம் வாதம் தான் உடம்புக்கு அடிச்ச வாதம் இல்லை அது வந்து இதுக்கு அடிச்ச வாதம் அதனால ஒரு செமி மென்டல் ஒரு புழு முழு மென்டலா இருந்தா ஏர்வாடியில மாதிரி ஏத்தி ஒரு பஸ்ல ஏத்தி கொண்டு போயிடலாம் முழு மென்டலா இருந்தா ஏர்வாடியில ஏத்தி கொண்டு போனாங்கல்ல அதுல ஒருத்தன் பஸ்ல வெளிய கை விட்டு கத்தரா பாத்தீங்களா ஒரு படம் போட்டுருந்துச்சு பேப்பர்ல அப்ப அதுலயே பாத்துக்கலாம் மென்டல் அது மாதிரி பூரா மென்டலா இருந்தாலும் எங்க கொண்டு போலாம் கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போலாம் இது இந்த செமி இத ஒண்ணும் செய்ய முடியாது சில சமயத்துல பார்த்தா பேசுறது ரொம்ப புத்திசாலித்தனமா தெரியும் சில சமயத்துல என்னதான் தெரியும் வித்தியாசமா தெரியும் அதனால என்ன செய்யறது சரிதா நமக்கு ஒரு கால் ஊனமா போச்சுன்னு வச்சுங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடப்போம்ல அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதான் அல்லாஹால போக போக எல்லாருக்கும் இதாயத்து கொடுத்து துவா செய்ய வேண்டியது வேற வழி இல்லை அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன் இந்த அல்லாஹத்தான் நம்பணும் வேற ஒன்றையும் நம்ப கூடாது அல்ல என்ன அதான் நடக்கும் சுயநலத்துக்காக இந்த காரியம் செய்யக்கூடாது வீட்டுல செய்யற காரியங்கள் சுயநலத்துக்காக செய்யக்கூடாது மார்க்க காரியங்களை சுயநலத்துக்காக செய்யக்கூடாது குரானை சுயநலத்துக்காக உபயோகிக்க கூடாது அதீசை சுயநலத்துக்காக உபயோகக்கூடாது ரசூலுல்லாவுடைய மௌலுதை சுயநலத்துக்கு உபயோகக்கூடாது ரசூல்லாவுடைய மௌலுது பன்னெண்டு நாள் ஓதுறோம் எதுக்காக ஓதுங்க பன்னெண்டு நாள் ஓதுங்க பதினெட்டு நாள் ஓதுங்க மார்க்கத்துல ஒண்ணு இப்படித்தான் ஓதணும்னு வரல ரசூல்லாவும் புகழணும் ரசூல்லா புகழலாம் தாராளமா புகழுங்க பாக்கி நீங்களா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இது நாங்க இப்படி வச்ச புகழ்னு சொல்லாதீங்க ஆனா சரி புகழ்றதுல தப்பு இல்ல ஆனா புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து அந்த மௌலுக்கு என்ன பேருங்க பீடி மௌலு இல்ல இல்ல பீடி இல்ல பீடி பாத்தீங்களா பீடின்னு சொல்லி பிடி மௌலுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க போதற காலத்துல பார்த்தா எல்லா வீட்லயும் விடி போடுது என்ன விடியிற வரைக்கும் போடுது எங்க சுபு சாதிக்காச்சா எல்லாம் படுத்துருவாங்க பதில் மட்டும் தொழுக மாட்டாங்க இது மௌனுதா சொல்லுவாங்க மொஹபத்தா ரசூலுல்லாவுக்கு செய்கிற மாபெரும் அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லுவேன் விடிய விடிய மௌலு வைத்து விழுந்த பிறகு சுமூக தொழகாம மார்க்கத்தில் உனக்கு பந்தில்லைன்னு வந்திருக்கு குபுருக்கும் ஈமானுக்கு இடையே வித்தியாசமே தொழுகைன்னு வந்திருக்கு யார் தொழுகையில் அவர்கள் தீனை இழுக்கிறார்கள் வந்திருக்கு ஆனால் இரவு முழுவதும் மௌலூது எழுதிட்டு நான் காலையில சுபுத்திரகாம தூங்கிட்டு நான் ரசூல போயிருந்துட்டேன் அதனால ஆயிரம் நினைச்சா ரசூல் தான் கையை பிடிச்சி நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவாங்க யாவும் நிச்சயமா சோதர்களே இன்னைக்கு இதான் நடைமுறையில் இருக்கு என்னன்னு சொன்னா மௌலூதன வீட்டுக்கு பறக்கத்து வந்துருமா பறந்து விட்டுக்கு மௌலூதன எப்படி பறக்கத்து வரும் இதே போல நம்முடைய வியாபாரங்கள்ல தொழில அதுல இதுல எதா இருந்தாலும் நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம் ஆரம்பிக்கும் போது ஒரு பாத்தியா முடிக்கும் போது ஒரு பாத்தியா அதான் ஆரம்பிக்கும் போது ஒரு கிராத்து முடிக்கும் போது ஒரு பாத்தியா நம்மகிட்ட இருக்கிற கிராத்தெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் ஒரு காரியத்தை முடிச்சாச்சு எல்லாம் போங்கிறதுக்கு மையத்தை கபரிஸ்தான்ல அடக்கிட்டு மையத்தை கபரிஸ்தான் அடக்கிட்டு ஒரே பெரிய கூட்டமா இருக்குமா இந்த கூட்டத்தை போற வீட்டு கூட்டிட்டு போய் டீ காபி குடுக்கறது பெரிய தொல்லை அதனால இங்கனே ஒரு பாத்தியா ஓதுறது மூணாம் தரம் உள்ளவங்க எல்லாம் போயிடுவாங்க இதோட அப்புறம் போய் எங்க செய்யறதுங்க உள்ள ஒரு பாத்தியா வெளியூர் ஒரு பாத்தியா ரெண்டு தரம் போயிடும் அந்த முக்கு திருமணம் பிறகு அங்க ஒரு பாத்தியா அங்க ஒரு தரம் போயிடும் கடைசி வீட்டுக்கு வெளியவே நின்று ஒரு பாத்தியா ஆக மாமு மச்சான் அண்ணன் தம்பி தவிர பாக்கி எல்லாம் போயிடுவாங்க இப்போ உள்ள போய் உட்கார்ந்து அதுல இந்த மாமு மச்சான் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும்ல அங்க போனோம் இல்ல எங்க ஊர் பழக்கம் உங்க ஊர் எப்படியோ தெரியாது ஊருக்கு ஊருக்கு பழக்கம் எது சுண்ணத்து இல்லையோ அது ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் எது சுண்ணத்தோ அது எந்த ஊருக்கு வித்தியாசப்படும் ஒரு அடையாளம் எழுதி வச்சுக்கல எது சுண்ணத்து இல்லையோ அது ஊர் ஊருக்கு வித்தியாசப்படும் எது சுண்ணத்தோ அது எந்த ஊர்லயும் வித்தியாசப்படாது பாங்க எந்த ஊர்லயும் வித்தியாசமா சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போங்க இதே பாங்க தான் இருக்கும் இது எந்த வார்த்தை கூட இருக்காது ஹைதராபாத்துக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் அவரங்காபாத்துக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் கொல்லத்துக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் திருவனந்தபுரத்துக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் கன்னியாகுமரிக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் கொழும்புக்கு போங்க இதே பாங்கு தான் இருக்கும் சான் பிரான்சிஸ்கோக்கு போங்க அங்கேயும் இதே பாங்கு தான் இருக்கும் குரோனிங்க்கு போங்க ஆம்ஸ்டர்டாம் கிட்ட இருக்கு குரோனிங் அங்க போங்க அங்கே இதே பாங்கு தான் இருக்கும் பாங்கல எந்த வித்தியாசம் இருக்காது ஏனென்றால் அது சுண்ணத்து ஆனால் வேற வேற காரியங்கள்ல இது மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டுங்க சீக்கிரமா சொல்லிடுவா சத்தனால எங்கேயும் எந்த வித்தியாசம் கிடையாது எங்கேயும் கூட குறையெல்லாம் கிடையாது ஒரே அளவுதான் கரெக்டா இருக்கு சொன்ன கரெக்ட் இப்படிதான் கேட்கணும் விட்டுதான் கேளுங்க சொல்றேன் சார் மௌத்தான குழந்தை அடக்க வேண்டியதுதான் வெளியே இல்லை சொல்றேன் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க பாத்தீங்களா விட்டீங்க ஒரிஜினல் விட்டீங்க சத்தனாவிலையும் எங்க வித்தியாசம் இல்லை எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கூட குறைய விட்டு இருக்கிறாங்க எது சுண்ணத்தோ அது வித்தியாசப்படாது அந்த ஊர்ல முழுசா கத்தனா பண்ணிட்டாங்க அப்படி ஏதாவது இருக்கா வித்தியாசமே படாது சகோதரர்களே சரியான அடையாளம் நான் சொல்றது இதை விட சரியான அடையாளம் யாராலும் சொல்ல முடியாது சுண்ணத் எந்த ஊரில் வித்தியாசப்படாது எந்த நாட்டில் வித்தியாசப்படாது எது சுண்ணத்துக்கு மாத்தமோ அது ஊர் ஊருக்கு வித்தியாசப்படும் வத்தல குண்டு பழக்கம் இப்படி பெரிய உலக பழக்கம் அப்படி திண்டுக்கல் பழக்கம் அப்படி செம்பட்டி பழக்கம் இன்னொரு மாதிரி வேடசந்தூர் பழக்கம் ஒரு மாதிரி இந்த ஏழு ஊர் இருக்குங்க ஏழு ஊர் தான் சொர்க்கத்தில் நடுவே இருக்கிற ஊரு அதான் முசல்லியார்கள் அவங்க தான் தொழுகையாளிகள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க உண்மையில இருந்திருப்பாங்களா இருக்கும் அந்த ஏழு ஊர் இருக்கு கேட்டா சொல்லிடுவாங்க இது எங்க ஏழு ஊர் பழக்கம் வேற எந்த ஊரையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் இந்த ஊர்ல என்னது சுனத்துக்கு மாத்தமா இருக்கிற காரியங்கள்ல அதே போல மகர் போய் கேளுங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி பழக்கம் அதே போல பொண்ணுக்கு தாலி கட்டுறது போய் கேளுங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி சில ஊர்ல அந்த அல்லி பைன ஹுமா கமா அல்லத்த பைன அடி சொல்லும் போது டக்குன்னு கட்டிடுவாங்க அந்த அடி பாத்திமா சொல்லும் போதுதான் கட்டணுமா எங்களா இருக்குது கிதாப்ல அலி பாத்மா சொல்லும் போது கட்டணுமா கிதாபிலே இல்ல அதற்கு பொண்ணுட்ட மா வீட்டுக்காரர் அவருடைய வலி யார் வலிங்க தாய் தகப்பனார் தகப்பனார் இல்லைன்னா தாதா அது மாதிரி இருக்கு அண்ணன் அது மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வருவாங்க அந்த வழி வீட்டுல கல்யாணம் பேசும்போது பொண்ணு மௌனமா இருந்தாலே முதல் கல்யாணம் இரண்டாவது கல்யாணமா இருந்தது இல்ல முதல் கல்யாணமா இருந்து பொண்ணு மௌனமா இருந்தாலும் சம்மதம் தான் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அந்த காலத்துல சொன்னாங்க இந்த காலத்துல கொஞ்சம் எல்லாம் மெச்சூர் ஆயிடுறாங்க அதனால சின்ன வயசுலயே எல்லாம் பழகிடுறாங்க ஆனா இந்த காலத்துல கேட்டுக்கிறது நல்லது அதுவும் தப்பு கேட்டுக்கிட்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டார் தாலி அவங்க பாட்டுக்கு அந்த என்ன அது ஈஜா கோவில் இங்க நடக்குது கல்யாணம் முடிஞ்சு போச்சு அந்த வந்து மாட்டுக்கு மூக்குறாங்க இது போட்ட மாதிரி அது எதுக்கு போடணும் இல்ல அப்படி ஒரு கருப்பு ஒண்ணு போட வேண்டியதா கட்டாயம் இருக்கா சும்மா இது வித்த மாடு விற்காத மாடுங்கிற அடையாளத்துக்காக வேற யாரும் வந்து பொண்ணு கட்டக்கூடாது வேற யாரு வந்து பொண்ணு கேட்காம இருக்கிறதுக்காக நம்ம ஊர்ல என்ன செஞ்சாங்க ஒரு கருகுமணி கருசுமணி என்னமோ சொல்லி ஒண்ணு கட்டினாங்க ஆனா அதுல என்னன்னு சொன்னா ஏன் பச்சையா கட்டினா என்ன சிவப்பா கட்டினா என்ன புளுவா கட்டினா என்ன பாசி புழுவும் தானே விக்குது பாசி கருப்பு கருப்பு விக்குது புழு விக்குது சிவப்பு விக்குது ஏதாவது ஒண்ணு கட்ட வேண்டியதானே இல்ல அந்த மாட்டுக்கு ஒரு கருப்பு கவுறு கட்டுவா இருப்பாங்க கண்ணு படாம இருக்கிறதுக்கு அது மாதிரி இருக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு கருப்பு கட்டினது மூட நம்பிக்கை மகா மூட நம்பிக்கை யாராவது ஒரு அடையாளத்துக்கு கட்டுறேன்னு சொன்னா தப்பில்லை ஆனா இந்த கவுரு இருக்கு பாருங்க கருப்பு கவுரு அது இதுக்கு கட்டுறது இல்ல இதுக்கு இந்த மாட்டுக்கு தான் கட்டுறாங்கிறது இல்ல காருக்கு பஸ் கூட கட்டியிருப்பாங்க அது கட்டினா ஆக்சிடென்ட் ஆகாதான் அந்த கட்டின வண்டி தான் முதல்ல ஆக்சிடென்ட் ஆகுது என்னங்க ராக்கெட் விடுறா ராகு காலம் ஏமகண்டம் பார்த்து ராக்கெட் விடுறான் அட இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு ராக்கெட் இது எங்க போகுது அங்க போகுது முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு எங்கேயோ சுத்த போகுது சாட்டிலைட் அனுப்புற ராக்கெட்ல வச்சு அவ்வளவு கிலோமீட்டருக்கு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் அந்த சாட்டிலைட் நிக்க போகுது இப்படி எல்லாம் அனுப்பி பழகிட்டான் பழகின பிறகு கேட்கிறான் ராகு காலத்தில் அனுப்ப மாட்டான் அரசியல் எல்லாம் பழகினதுக்கு பிறகு ராகு கால யமகண்டம் பார்த்த காரியம் செய்யறாங்க என்ன உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வந்துச்சு உங்களுடைய வாழ்க்கை மீது நம்பிக்கை வந்துச்சு விஞ்ஞானத்தின் மீது என்ன நம்பிக்கை வந்துச்சு இன்னும் மூட நம்பிக்கை இல்ல மர நம்பிக்கைகள் தானே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகையால் நான் சொல்ல வந்த அல்லாத சூழலை நம்புகிறவர்கள் எந்த காலத்திலும் எதற்காகவும் அழுகிறதும் இல்லை எதற்காக கவலைப்படுறதும் இல்லை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார்கள் எனவே வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்கிறேன் அப்படி வாழ்ந்து காட்டு வரிசையில் தான் அபூதர் ஹாரதி தாருடைய மனைவியும் சொன்னேன் அந்த குழந்தை இறந்துருச்சு ஆனால் அந்த பெண்ணுடைய தைரியமா பாருங்க நம்ம வீட்டுல குழந்தை இறந்துட்டா நம்ம வீட்டுல குழந்தை இறந்துட்டா நம்ம போனோம் நம்ம வந்து கொஞ்சம் ஈமான் வலுவா இருக்குன்னு வச்சுங்க நம்ம குழந்தை இறந்துருச்சு சரி அல்லா கொடுத்தா அல்ல வாங்கிக்கிட்டான் இதுக்கு போய் அழுதுனால என்ன ஆகுதுன்னு கல்லு மரசுக்காரனா இருக்கிறீங்க கல்லு மரசுக்காரனா இருக்கிறீங்க சொல்லுவாங்க ஒரு சொட்டு தண்ணி வரலையே கல் அடிச்ச போடுவாங்க குழந்தை போத்தா பூச்சி இப்படி கல்லு மாதிரி நிக்கிறார் மகராஜன் இவர் கூட எப்படி நான் குடும்பம் நடக்கிறது அதனால அளவா அழுகணும் அதே இந்த மௌத்தான வீட்டுல பொம்பளை எங்க ஊர்ல உங்க ஊர் தெரியல இந்த மௌத்தான வீட்டுல பொம்பளை அழுகிறத பார்த்தா அது ஒரு ஆக்ஷன் நடிப்பு முதல்ல ஒருத்த வந்துட்டு போவாங்க அதுக்கு ஒரு தடவை அழுவாங்க ஆமா மக்களா பாத்தீங்களா கரெக்ட் அப்புறம் யாராவது வந்த உடனே போயிட்டு போயிட்டு போயிட்டே போயிட்டே அதான் போயிட்டாரே காலையிலேயே இப்ப என்ன போயிட்டே போயிட்டே சரி இதெல்லாம் அழுது முடிச்சு கண்ணை தொடச்சு சரிமா அப்படிமா அப்படிமான்னு போயிட்டு இன்னொருத்தர் வருவாங்க அவர் அப்பதான் மெட்ராஸ்ல இருந்து வர்றாரு வந்த உடனே அவரை கட்டி போயிட்டே போயிட்டே போயிட்டே அவர் அழுக அந்த அழுக இந்த அழுக அது அழுக இது அழுக கடைசி அந்த தூக்கும் போது யார தூக்கும் போதுங்க மையத்தை இப்ப எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு என்னை தூக்கிட்டு போனா யாருக்கு என்ன நஷ்டம் ஒருத்தருக்கு நஷ்டம் இல்ல இனி ஐம்பத்தஞ்சு இல்லைங்க எண்பத்தஞ்சு வீட்டுக்காரர் பூரா ஒரிஜினலா சொன்னா எப்படா போகும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க வீட்டுக்காரர் பூரா கொஞ்சம் வயசாயிட்டா பாருங்க வயசான கோச்சுக்காதீங்க எனக்கும் உள்ளதா உங்களுக்கும் உள்ளதான் வயசானவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்காரங்க உள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் வேற இருந்துகிட்டு கல்லாப்பட்டி சாவி தரவும் மாட்டேங்கிறாரு காசையும் விட மாட்டேங்கிறாரு அங்க உட்காந்துகிட்டே எப்போ போன கல்லா திறந்தியா உள்ள வச்சியா வெளியே எடுத்தியா அங்க போனையா இங்க போனையா பெரிய ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே மகராசன் போய் சேரமா இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா மௌத்தா போயிட்டா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அவங்க அழகிறத பார்த்தா உள்ளுக்குள்ள மனுஷன் எப்ப போவாரு நினைச்சிட்டு இருந்தார் இப்ப கும்பலையிலும் சேர்ந்து கிளவியும் இதை விட்டுட்டு போயிட்டாரு இப்ப என்ன அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு விட்டுட்டு போயிட்டாரு சும்மா இருந்தாரு போனாரு விடுங்கள ஏதோ போய் அவராது அங்க சுகமா இருக்கட்டுமே அவரை போட்டுட்டு போயிட்டே போயிட்டே பாவம் மகாராஜா ஏதோ அவராது போய் கபருல வாலிப மந்திரம் கபருக்கு போட விட அந்த சுகமெல்லாம் அனுப்பிப்பாரு நும்க நோமத்தில் அருஸ் எது மாதிரி அந்த இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் முடிச்ச முதல் இருபத்தி மூணு மாதிரி தூங்குன்னு மலக்கல் சொல்லுவாங்களாம் மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா எண்பத்தி மூணு வயசு கிளவு மாதிரி இல்ல நுண் கனவு புது மாப்பிள மாதிரி தூங்குன்னு அது மாதிரி தூங்க போற மனுஷன் சரி மாஷா அல்லா நல்ல அமல் செஞ்சிருக்கிறாரு கபர்ல போய் நல்லா தூங்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்காக நல்ல ஈசால சவாப் செய்யலாம் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு என்று அழக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி இந்த அம்மா அழுகவும் இல்லை மாத்தமாக அந்த இரவில ஒன்று கூடினார்கள் காலையில கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஒருவர் இரவல் கொடுத்த பொருளை கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா மாட்டேன் என்று சொல்லுவீர்களா அதற்கு சந்தோஷமா சொன்னாங்க இரவல் கொடுத்தா திருப்பி கொடுத்துட வேண்டியதானே இதுல இருந்து மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது அப்பதான் பதில் சொன்னாங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்த குழந்தை இரவலாக கொடுத்திருந்தால் வாங்கி கொண்டான் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாத்தீங்களா அந்த காலத்துல அந்த பொம்பளைக்கு இருக்கிற அந்த பெண்ணுக்கு இருந்த புத்தியே நம்ம பூரா திண்டுக்கல் மதுரை தேனி மாவட்டத்துக்கு பங்கிட்டு கொடுத்தா கூட நமக்கு அவ்வளவு புத்தி இருக்காது ஒரு பெண்ணுக்கு இருந்த புத்தி அவ்வளவு இன்னைக்கு நம்மளால சிந்திக்க கூட முடியாது அதுல தபூத்தல்லாவுக்கு ரொம்ப கோபம் தான் வந்துச்சு ஆரம்பத்துல ஏன் ராத்திரியே சொல்லல கேட்டாங்க இதெல்லாம் கேட்டாங்க இருக்கு அந்த அம்மா பொறுமையா இருந்துட்டாங்க அவர் சத்தமெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தாங்க சரி இப்ப அடக்கணும் அடக்கிற வேலை ஏற்பாடு செய்தாங்க அதெல்லாம் செய்துட்டு நேரம் ரசூல் நட போய் செய்தாங்க பாருங்க மனைவி இப்படி செஞ்சுட்டாங்க ரிப்போர்ட் யார்ட்ட போய் சொல்லணும் பெரியவங்க தான் போய் சொல்லணும் நேர ரசூல்லா போய் சொல்லிட்டாங்க இப்படி குழந்தை இறந்து போச்சு என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க நான் இருந்தேன் அப்ப ரசூல் என்ன கேட்டாங்க தெரியுங்களா இதுதான் ரசூல் என்ன கேட்டாங்க இந்த இரவு நீங்கள் ஒன்று கூடினீர்களா அரஸ்த திருக்கல் இந்த இரவு நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறா சொன்னாங்க ஆமா எனக்கு விஷயம் தெரியாது ஏதோ கண்டிக்க போறாங்க போல இருக்கு குழந்தை வீட்டுல மூத்தா இருக்கும்போது எப்படி ஒன்று கூடாண்டு அப்படி கண்டிக்க போறாங்கன்னு நினைச்சாங்க ஹுப்பி லைலுக்குமா அல்லாஹ் உங்களுடைய இரவில பறக்க செய்வாராக துவா செஞ்சாங்க அதுல இருந்து பிறந்த குழந்தைதான் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலானு அதுக்கு பின்னால ஒரு ஒரு சாதி ரிவாய் செய்யறாங்க அந்த அப்துல்லாவில இருந்து ஒன்பது ஆண் மக்கள் பிறந்து ஒன்பது பேரும் மாபெரும் காலிகளாக குரானை மனம் செய்தவர்களாக பெரிய பத்வா கொடுக்கிறவர்களாக பெரிய ஆலிம்களாக திகழ்ந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன் எந்த பறக்கத்து அந்த பெண் கையாண்ட முறையின் பறக்கத்தின் காரணமாக அந்த குடும்பத்தில் தீண்டார்கள் தீனே ஹயாத்தாக்கக்கூடிய பெரிய பெரிய தாய்கள் உண்டானார்கள் தாய்மார்களை இதை நீங்கள் கவனிக்கணும் நம்முடைய வீட்டில் தீன் இருக்கணும் தீன் இல்லாவிட்டால் எந்த காரியமாகாது நான் சொல்ல வந்த நோக்கம் விசுவாசிகளை வீழ்த்தல்களுக்கு எழுத்துங்கள் என்பதற்கு முதல் அர்த்தம் அல்லாஹு தவிர எதையும் நம்பாதீர்கள் அல்லாஹுக்காக வந்து யாருக்காகவும் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் இன்றைக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய காரியம் என்ன மக்கள் தீன்படி செய்யாமல் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் யார் தீன்படி நடக்கிறார்களோ அவர்களும் கூட இந்த தீனுடைய காரியத்தினால எனக்கு துனியாவுடைய இந்த லாபம் வரும் தீனுடைய காரியத்தினால துணியாவுடைய எனக்கு இந்த லாபம் வரும் கடைக்கு பேர் வைக்கும் போது கூட ஒரு தீன் சம்பந்தப்பட்ட பேர் வைப்பார் எதையாவது நான் சொல்லிடுவேன் ஏன் அந்த கடை இந்த ஊர்ல இருக்கும் பாத்தியா அதற்கு பார்த்திருக்கிறார் அர்த்தம் சொல்றாரு இந்த வம்பு இருக்கு எனக்கு சரி அதனால பிஸ்மில்லா டிரான்ஸ்போர்ட் உதாரணமா எதுக்கு பிஸ்மில்லா வச்சிருக்கிறாரு அல்லா மேல உள்ள அந்த அன்பு முகப்பத்து ஷவுக்கு இஷ்கு அல்ல மேல இருக்கிற அந்த காதல் அந்த நேசம் அதனாலே பிஸ்மில்லா டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு அதாவது இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பொதுவா ரஹமத்து பறக்கத்து என்னமோ இருக்காத மாதிரி இதெல்லாம் பேர் வச்சு அல்லது மொய்தீன் ஆண்டவங்க பேர் இருக்கும் மொய்தீன் ஆண்டவர் டிரான்ஸ்போர்ட் அது மொய்தீன் ஆண்டவர் வாடகை பாத்திர கடை வாடகை பாத்திர கடைக்கு அங்க ஒரு இது இருந்துச்சு லாட்ரி சீட்டு கடை என்ன கடை அது நாகூர் ஆண்டவர் லாட்ரி சீட் நம்ம மதுதாவுக்கு பக்கத்துல நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு கூட போனேன் என்ன பாய் நீங்க ஏதோ லாட்ரி வச்சிருக்கீங்க அதை போய் நாகூர் ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கீங்களே அது நல்லா இல்லைன்னு அவர் இப்படி இப்படின்னாரு சரி பெரிய மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் அவர்கிட்ட போய் என்ன சொல்ற அவரை சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கு கொஞ்ச நாள் அந்த கடை எடுத்துக்கிட்டார் பாருங்க இதுல என்னன்னு சொன்னா லாற்றியே ஹராம் லாற்றி வித்தவனும் லாட்டி அடிப்பான் லாற்றி வாங்கினவனும் லாற்றி அடிப்பான் லாட்டி அடிப்பான் தானே லாட்டி வாங்கி இருக்கிற ஏதோ ஒரு நாளைக்காவது அடிப்பான் இன்னைக்கு அதே மாதிரி ஒயின் ஷாப்புக்கு கூட பேர் வச்சிருக்கீங்க ஜம்சம் ஒயின் ஷாப் பாட்டில ஜம்சம் அடிச்சிருக்கு குடிச்சா எல்லா வியாதியும் ஜம்சம்ல போகும் இதை குடிச்சா எல்லா வியாதியும் வரும் அதான் ஜம்சமுக்கு அதுக்குள்ள சம்பந்தம் தம்தும் இன்சான் தெரியலங்க அவர் சொல்லுவாங்க அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இமாம்களை வந்து சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க நிறைய விஷயம் கூட ஒருத்தர் கேட்டாரு அராமான சாப்பாடு வீட்டுல இமாம் சாப் போய் சாப்பிடுறாரு அவரு மஹல்லாவில் இருக்கிறவர் நிர்பந்தம் உண்டாக்கிடுறாங்க ஒயின் ஷாப்புக்கு பாத்தியா ஓதறது கூப்பிடுறாருங்க மனிதர்களுடைய மதத்தனத்துக்கு இதை விட என்னங்க சொல்லணும் ஒயின் ஷாப் பச்சஹராம் ஹராம் உம்முல் உம்மு செய்யாது எல்லா பாவங்களுக்கும் தாய் பிராந்தி ஒயின் கல்லு மது எல்லா பாவத்துக்கு தாய் அது குடிச்சுட்டு அவன் என்ன வேண்டாலும் செய்வான் தினா செய்வான் பனா செய்வான் கொள்ளை அடிப்பான் கொலை செய்வான் அது செய்வான் இது செய்வான் அவன் குடிச்ச பிறகு ஒண்ணுமே இல்லைங்க அவனை பத்தி யாரும் கேட்கவும் மாட்டாங்க அவன் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க நடு ரோட்ல இருந்து பஸ் அப்படி கை காட்டுவான் அப்படி ஆடிக்கிட்டு இருப்பான் பஸ் கை காட்டுவான் டிரைவர் என்ன பண்ணுவாரு எருமையா இருந்தா கூட இந்த ஹாரன் அடிச்சு துரத்த பாப்பாரு ஆனா இவனை துரத்தல பார்க்க மாட்டாரு அப்படியே இறக்கி பஸ் அப்படி சைட்ல கொண்டு போயிடாரு ஏன்னா இது எருமை விட மோசம் ஹாரனுக்கும் கேட்காது ஒருத்தர் சொன்னா கை காட்டிக்கிட்டு டேய் நில்லுடா யார சொல்றா பஸ்ல இருக்க அவ்வளவு பேரு விட்டு விட்டு வாயே பேச மாட்டேன் சிப்புன்னு பாருங்க எனக்கு அர்த்தம் தெரியல கப்புக்கு என்ன அர்த்தம் சிப்புக்கு என்ன அர்த்தம் கப் சிப்பு எல்லாம் இன்னொருத்தன் சத்தம் போட்ட நான் கேட்டேன் காதால நான் தாண்டா ராஜா வாங்கடா எல்லாரும் காலில் விழுங்கடா அப்படி ஒதுங்கி போறான் இவன் இப்படி ஒதுங்கி போறான் அப்படி ஒதுங்கி போறான் ஏன் அவன் போய் அந்த பக்கம் போடான்னு சொல்லலாம் இல்ல அவன் தான் ஏத்திருக்கிறாங்களே அவன் என்னங்க குதிரையில சவாரி பண்றான் அவனை போய் என்ன சொல்ல முடியும் உம்மு செய்யார் பாவங்களின் தாய் அதுக்கு வந்து மஹல்லால் இருக்கிற இமாம தைரியமா கூப்பிடுறாருங்க என்ன கூப்பிடுறாரு தைரியமா கூப்பிடுறாரு அதற்கு கடைக்கு பாத்தியா உதவாங்க இவரும் நெளிவார் அந்த புழு நெளிகிற மாதிரி என்ன சொல்ல முடியும் ஊருக்கு பெரிய மனுஷன் வேற மாட்டேன்னு சொன்னா வருத்தம் வரும் இவருக்கு மாட்டேன்னு சொல்லிடலாம் ஆனா இவரோட சச்சாவோட ராதாவோட பெரியத்தா தான் பள்ளிவாச முத்தவல்லிய அவர் வருவாரு ஏன் அவன் கூப்பிட்டானாமே நீங்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு ஏற்கிறது இது மட்டும் இல்லைங்க உண்மையில நடந்த சம்பவம் ஒரு ஊர்ல அதற்கு குளிக்கிறதுங்கிறது கடமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படி குளிக்கிற கடமை ஆயிருச்சு கடைசியில எந்திரிச்சிருக்காரு நேரம் ஆயிருச்சு தொழு வைக்க வரல வேற யாரோ தொழு வச்சுட்டாங்க பஜிர்ல சில பேர் அப்படி வந்துடுறாங்க பள்ளிவாசல் காலையில ஏழரை மணிக்கு அஜர் தப்பத்தான் அந்த பக்கமா போறாரு இவர் பள்ளிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பொறுப்புதாரி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஏன் அஜர்த்து வரல கேக்குறாரு நீங்க குளிக்க லேட் ஆயிருக்கு ஏன் தொழுதுட்டு போய் குளிச்சு ஆகாதா என்ன சொல்றது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு பதிலே கிடையாது ராஜினாமா கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போறது தவிர வேற வழியே கிடையாது நடந்தது இது உண்மையில ஆனா ஊர் பேரு சொல்லக்கூடாது நானு அதனால இப்படி அவர் சொல்றாரு ஒயின் ஷாப்பு பாத்தியாவத வாங்க என்ன செய்ய முடியும் அதே மாதிரி தியேட்டர் திறப்பு விழா என்ன பெரிய உண்மையில சொல்ல முடியல சகோதரர்களே நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது மனசு பொறுக்காம என்ன ஆகுமோ தெரியல ஒரு தியேட்டர் அத்தனை ஹராமுக்கு இந்த மதுவுக்கு கூட அதான் மூலம் சதை வியாபாரம் நடக்குது உலகத்துல ஆகப்பெரிய ஒரு மோசடி நடக்குதுன்னு சொன்னா அது சினிமாவும் டிவியில காட்டப்படக்கூடிய படங்கள் தான் அதன் மூலமாக மனிதனுடைய மனசெல்லாம் கெட்டு போய் அப்படியே துர்நாக்கம் எடுத்து போய் கிடக்குது பெண்கள் எங்க போகக்கூடாதோ அங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பெண்களும் அதான் ஒரு காலம் ஒரு பருவம் அந்த பருவத்தில் அவங்க நடிக்கிறாங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்கிறாங்க என்னென்ன காட்டுமோ அத்தனை காட்ட பின்னால புத்திக்குவாங்க அதுக்கு பிறகு காலத்துல பூரா திறந்து காமிச்சிட்டு அப்புறம் ஒரு காலத்துல எல்லாம் நல்லா மூடி வச்சுக்கிறது எதையும் காட்டாம அதை காட்ட வேண்டியது முதலே காட்டியாச்சு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது யாரை குறிச்சு சொல்லல நிறைய பேர் இருக்காங்க அதுல நீங்க யாரை விளங்கிட்டாலும் சரி சோதர்களே மாபெரும் உலகத்தில் நடக்கக்கூடிய மோசடி இன்றைக்கு வெளிநாடுகள்ல என்னென்ன அசிங்கங்கள் நடக்குது சோதர்களே அந்த சினிமாவின் மூலமாகத்தான் அதெல்லாம் பிறக்குது அந்த தியேட்டர் திறப்பு விழாவுக்கு அஜயத்தை வந்து நிர்பந்தம் பண்றாருங்க வந்து நீங்க பாத்தியா ஓதுங்க வேற என்ன செய்வார் பாவம் இல்ல இந்த பள்ளி விட்டு அந்த பள்ளிக்கு போலாம்னு சொன்னா அங்க இருக்கிறவர் அதை விட பெரியவரா இருப்பாரு ஏன்னா நெருப்பு பயந்துட்டு அடுப்புல விழுந்த மாதிரி இருக்கும் சரி இதை விட்டுட்டு அங்க போலாம்னா அதுவும் அப்படித்தான் இருக்குது அங்க விட்டுட்டு அங்க போலாம்னா அதுவும் அப்படித்தான் ஆனா நம்மட்டும் எங்ககிட்டும் குறை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எங்ககிட்ட தொண்ணூறு குறை இருக்கு உங்ககிட்டும் பத்து குறை இருக்கு ஒத்துக்குங்க ரெண்டும் திருத்தப்படணும் சரி இது ஒரு பக்கம் அல்லாவத்தான் நம்பணும் சுயநலத்துக்கு செய்யக்கூடாது தீனுடைய எந்த காரியத்தையும் தாடி வைக்கிறதுல இருந்து சில பேர் தாடி வைக்கிறது சுண்ணத்து சரி தாடியை பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லி இருக்கிறேன் நிறைய கேசட்ல இருக்குது விசைன்ட்ட கேளுங்க நிறைய கேசட் கொடுப்பார் தாடி உள்ள கேசட் கொடுங்க அதுவா கொடுப்பாரு அவர் அப்படி எப்படி கடையில போய் மசால் தோசைன்னா அதுவா வரும் இட்லினா அதுவா வரும் அது மாதிரி அவர்கிட்ட தாடி பத்தி அது குடும்ப கேசத்தை அதுவா கொடுப்பாரு அப்படி நிறைய கேசட் வச்சிருக்கிறார் ராஜகாலம் பாக்குறது குறி பாக்குறது ஜோசி பாக்குறது கைரேக பாக்குறது தலையெழுத்து பாக்குறது கால் ரேக பாக்குறது இதெல்லாம் எங்கெங்க இருக்கு எதையும் ஹுத்தால பார்க்க சொல்லலே ஆகையினால் பார்க்க மாட்டேன் ஜோசியம் பாக்குறவா அதுக்குன்னு கிளி ஜோசியம் எலி ஜோசியம் ஏன் புலி ஜோசியம் வைக்கிறது எழுச்சிவாத்தனமான ரெண்டு பிராணி கிடைச்சிருக்கு இவனுக்கு இவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கிளியும் எலியும் ஏன் சிங்க ஜோசியும் எலி புலி ஜோசியும் ஐயா சிங்க வந்து எடுக்கட்டுமே ஒரு கட்டு கைய விட்டு வச்சுக்கான வராது வச்சான வராது தூக்கிட்டு போக தூக்கி போக முடியாதா ஓட்டிட்டு போக வேண்டியது கிளியும் ஜோப்ல போட்டுக்கிறனும் அது எலி பாவம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போகும் அதை எடுத்து படிச்சு விட்டு உங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆமா கஷ்டத்தில் இருக்குன்னு அங்க போவான் நல்லா இருக்கிறேன் எதுக்கு போறாங்க நீங்க தானே அவங்களுக்கு ஜோசியம் சொல்றேன் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்க இப்படி இருக்கிறீங்க மூணு மாசமா உங்களுக்கு இப்படி இருக்கு ஆறு மாசமா உங்களுக்கு இப்படி இருக்கு முகத்தை பாக்குறதுல சொல்லும் போதே உங்க முகம் அப்படி இப்படி மாறும் அதை வச்சு நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் ஜோசிக்காரன் அவனுக்கு சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு அதே சொல்லுவான் கரெக்டா ஆறு மாசத்துல உங்க கஷ்டங்கள்லாம் தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா நினைக்கிறேன் தீந்திரும் நம்புறீங்க ஆமா நம்புறேன் இதான் சொல்லுவா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு புது வார்த்தை இருக்கும் எப்படி இந்த இந்த இடம் பார்க்கிற டிக்கெட்ல வருது பாத்தீங்களா நீங்கள் உங்களுக்கு மிகவும் புகழ் சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் வளமாக வாழ்வீர்கள் எல்லாம் நினைச்சுக்கலாம் சரி எனக்கு புகழ் இருக்குது அது இருக்கோ இல்லையோ அது இருக்குதான் அவன் நம்புவான் சகோதரர்களை இது மாதிரி மூட நம்பிக்கை வீட்டுல உட்கார்ந்து என்ன பைத்தியகாரத்தனம் என்ன ஒரு கிறுக்குத்தனம் என்ன ஒரு மடமைத்தனம் சோதர்களை மார்க்கத்தை குளிர் தோண்டி புதைக்கிறவர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தை கபருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாம் ஆகி கொண்டிருக்கிறோம் உண்மையில அல்லாவத்தான் நம்பணும் முகமது சல்லா என்ன சொன்னாங்களோ அதான் செய்யணும் நம்முடைய கலிமா சாதாரண கலிமா இல்ல லாயாக இல்லல்லா எதையும் நம்ப மாட்டேன் யாரையும் நம்ப மாட்டேன் பணத்தை நம்ப மாட்டேன் காசை நம்ப மாட்டேன் பாக்கி உலகத்துக்கான வழிகளை தேடுவதிலே எந்தவித ஆட்சேபனை இல்லை ஆனால் நம்பக்கூடாது என்றால் நம்பக்கூடாதுதான் சுண்ணத்துக்கு மாறான எந்த காரியம் செய்தும் மனிதன் எந்த காலத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறும் இல்லை சரித்திரம் இல்லை ஆகையினால் சுண்ணத்துப்படிதான் செய்யணும் எந்த சுண்ணத்துக்கு மாறான எந்த விதத்தில் செய்யக்கூடாது அல்லாரின் மீது தான் நம்பிக்கை வைக்கணும் அவநம்பிக்கையும் கூடாது மூட நம்பிக்கையும் கூடாது அதற்கு இந்த கூட்டம் வழிவகுக்க வேண்டும் என்னுடைய பேச்சிலே கூடுதல் குறைவு இருந்தால் அல்லாஹு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் இதை ஒரு விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது இதை சிந்தியுங்கள் இது திரும்ப உங்களுக்கு கேசட்டா கிடைக்கும் இதை கேளுங்க சில விஷயங்கள் அதாவது போர் அடிக்காம இருக்கிறதுக்காக நான் சொல்லி இருக்கலாம் அந்த விஷயங்களை விட்டுட்டு பாக்கி விஷயங்களை உண்மைகளை பத்ரூபமான நிதர்சனமான உண்மைகளை நான் சொல்லி இருக்கிறேன் நிதர்சனமான உண்மைகளை நான் சொல்லி இருக்கிறேன் இனிமே என்னுடைய வயது வாழ்க்கை எவ்வளவு என்று தெரியாது அதற்கு முன்னாலே எதையாவது சொல்ல வேண்டும் எப்படியாவது மக்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என் மனதிலே பதிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாஹு தாலா பதித்து தருவானாக வாழ்க்கையிலே எடுத்து நடக்க தௌஃபீக் தருவானாக இதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட இந்த ஊர்வாழ் மக்களையும் இந்த ஊர்வாழ் உலமாக்களையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் துவா செய்கிறேன் ஆகிருதவான الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே உலகத்திலேயே எந்த ஜீவனுக்கும் இல்லாத பகுத்தறிவு எல்லாகத்தால தந்திருக்கிறான் எதற்காக நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பதற்காக மற்ற ஜீவராசிகள்லாம் வெறும் உணர்ந்து கொண்டு நடக்கும் நாம் புரிந்து கொண்டு வேண்டும் மற்ற ஜீவராசிக்கெல்லாம் புரியும் பசிக்கிறது என்று புரியும் தாகம் அடிக்கிறது என்று புரியும் ஜோடி சேர வேண்டும் என்று புரியும் குட்டியை வளர்க்க வேண்டும் என்று புரியும் எல்லாம் புரியும் எங்க தூங்கணும் கரெக்டா புரியும் வீட்டுல பூனை வளர்த்துறவங்க பாருங்க பூனை எங்க தூங்குதுன்னு இப்படி ஒரு இடமா இருக்கும் யாரும் டச் பண்ணவே முடியாது இல்ல அல்லது உங்க பெட்ரூம்ல இருக்கிற மெத்த மெத்தைக்கு மேல இருக்கிற தலையனா அதுக்கு மேல பூனப்படுத்திருக்கும் மெத்தையில படுக்கிறதுக்கு இன்சானுக்கு தான் தெரியும் இல்ல இன்சானுடைய வீட்டில் வரக்கூடிய பூனைக்கும் தெரியும் இன்னும் அது போல உள்ள பிராணிகளுக்கும் தெரியும் ஆகையினால நண்பர்களே சகோதரர்களே இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்துட்டு யார் இந்த உலகத்திலிருந்து செல்வார்களோ அல்லாஹோ தாலா இந்த உலக வாழ்க்கையும் சுகமாக ஆக்குகிறான் இந்த உலக வாழ்க்கையும் சுகமாக ஆக்குகிறான் மௌத்த மௌத்துக்கு உள்ள வாழ்க்கை நல்லா சுகமாக்குகிறான் இல்லை யார் தங்களுடைய இச்சைப்படி நடப்பார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் தங்களுடைய சுகத்தை பூர்த்தியாக அடைய மாட்டார்கள் இது வரலாற்றிலே முடிந்து போன ஒன்று அல்லாஹால நியமித்த ஒன்று யார் தங்களுடைய சுய இச்சைப்படி சுய ஆசைப்படி மன விருப்பப்படி இன்றைக்கு உலகத்தில் எல்லோரும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள் தங்களுடைய உரிமை என்று சொல்லுகிறார்கள் மனித உரிமை கழகங்கள் இருக்கின்றன மனித கடமை கழகங்கள் எங்கே மனித உரிமை கழகங்கள் இருக்கிற இடத்திலே மனித கடமை கழகங்களும் இருக்க வேண்டும் இல்லையா ஆணுக்கென்று ஒரு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் பெண்ணுக்கென்று ஒரு உரிமை அந்த பெண்ணியம் என்ன ஆயிற்று பெண்மை என்ன ஆயிற்று ஆண்மையும் பெண்மையும் ஒன்றாகுமா அது கூட விளங்க தெரியாமல் தங்களுடைய உரிமை கோரக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலம் கெட்டு கிடக்கிறது என்று சொல்லுவார்கள் காலத்தை ஏசாதீர்கள் காலத்தை திட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாய் சல்லா சொல்லம் சொன்னதா சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான் காலத்தை ஏசாதீர்கள் காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க கெட்டது நீங்க காலம் என்ன கெடும் அன்றைக்கு அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் காலத்தில் எப்படி சூரியன் உதயமானதோ அப்படித்தான் இன்றைக்கும் உதயமாகிறது அன்றைக்கு காற்று எப்படி வீசியதோ அப்படித்தான் இன்றைக்கும் வீசுகிறது அன்றைக்கு சோறு எப்படி பொங்கியதோ அப்படித்தான் இன்றைக்கும் பொங்குகிறது என்ன வித்தியாசம் காலத்திலே நீங்கள் வித்தியாசப்பட்டு போனீர்கள் எனவே நண்பர்களே பெரியவர்களை நம்மை நாம் நேர்படுத்திக் கொள்வதும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதும் நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதும் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் அதில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்கிறோம் ரசூலுல்லாய் சல்லாசுடைய வாழ்க்கைப்படி வாழ்கிறோம் நாம் நம்முடைய பார்வை எந்த பக்கமும் செல்லாது செல்லக்கூடாது நமக்கு ஒரே வழி முகமது ரசூலுல்லாய் சல்லாசுடைய வழி இந்த வழியை விட்டு வேறு வழி இல்லை ஆனால் காலத்துடைய இந்த சூழலின் காரணமாக இந்த கால வெள்ள ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அதோடு சேர்ந்து நம் நாமும் நம்மிலே பலரும் சிலர் உலக ரீதியாக சிலர் செல்வ ரீதியாக சிலர் செல்வாக்கு ரீதியாக சிலர் பண ரீதியாக சிலர் இப்படியெல்லாம் கெட்டு போகிறார்கள் வேறு சிலர் தங்களுடைய அறிவை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் வேறு சிலர் தங்களுடைய அறிவை கெடுத்துக் கொள்ளுகிறார் அறிவிலும் அறிவிருக்கிறதே ஒரு ஒரு பெரியவருடைய சொல்ல நினைக்கிறேன் இது அசாத இது அசாத இல்முஹு மின் அக்கலிகி இல்ம் என்பது வேறு அக்கல் என்பது வேறு கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு கல்வியும் அறிவும் ஒன்றல்ல கல்வியினால் அறிவு வருகிறது கல்வியினால் அறிவு வளர்கிறது கல்வியினால் அறிவு வருகிறது கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அக்கல் இருக்கிறதோ அக்கல் சொன்னாலே அறிவு நல்ல விளங்க எல்லாத்துக்கும் அக்கல் இருக்குதான்னு கேட்டாலே விளங்கும் எவ்வளவு அக்கல் இருக்கிறதோ அதற்கு தகுந்த இல்மு இருக்க வேண்டும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இல்மாகிவிட்டால் பிறகு இந்த அக்கலும் சேர்ந்து கெட்டு போகும் இன்னைக்கு சில நேரத்தில் அப்படி இல்மு படிச்சு அக்கல் கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க உலக ரீதியாகவும் பத்திரிகைகள் பாருங்க என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க நல்ல நல்ல பத்திரிகைகள்ல கூட நல்ல நல்ல பத்திரிகை இல்ல எது படிக்கிறதுக்கு தரமான பத்திரிகை நினைப்போமோ அதுலயும் மோசமான படங்கள் இருக்கும் இருந்தாதான் விற்கும் இது மனித கலாச்சாரமாக ஆகிவிட்டது இல்லாட்டா விற்காது பத்திரிகை நான் நேற்று கூட பேசிக் கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் தினமணி எல்லாம் நல்ல பத்திரிகை என்று சொல்லுவோம் எப்படி எப்படிப்பட்ட படங்கள் அதுல சரி அதல்லாமல் இன்னொரு விஷயம் சென்ற வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால படிச்சேன் தமிழகத்திலே இருபத்தையாயிரம் பாலியல் செக்ஸ் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் கணக்கு எடுத்து போட்டிருக்காரு சரி எந்த கணக்கு எதுக்கு போட்டாங்களோ அது வேற விஷயம் மனிதர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் செக்ஸ் தொழிலாளர்களா என தச்சு தொழிலா இல்ல அச்சு தொழிலா இதை விட விளக்கமாறு செய்யற தொழில் செய்யலாமே இல்ல எங்கேயாவது போய் களை விடுங்களாமே செக்ஸ் தொழிலாளர்களாம் இந்த பேர் எப்போ வைக்கப்பட்டுச்சோ அப்பவே அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததாக சமுதாயத்திலே அங்கீகாரம் கொடுத்ததாக மனித இனத்திலே அங்கீகாரம் கொடுத்ததாக ஆகிவிடவில்லையா இது கூட புரியாத அளவுக்கு இவர்களுடைய அக்கல் இருக்கிறது என்று சொன்னால் இங்கேதான் சொல்ல வருகிறேன் இவர்களுடைய இல்மின் காரணமாக இவர்களுடைய அறிவு கெட்டு போயிருக்கிறது சௌகரிய நான் சாதாரணமாக சொல்லவில்லை இல்ம அறிவை செறிப்படுத்த வேண்டும் எப்படி சோதர்களை கத்தியை தீட்டுகிறோம் அல்லவா ஒரு அளவுக்கு தீட்டினால் கத்தி கூர்மையாக இருக்கும் அதை விட தீட்டினால் அதை விட தீட்டினா என்ன ஆயிரும் கூர்மை முடிஞ்சு போயிடும் ஒரு அளவுதான் கூர்மை சரியா பத்தை காலுக்கு முடிப்போம் பத்தரைக்கு தொழுவோம் அங்க மணியை ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாராம் ஆஹா கடைசியில சொன்னாராம் கையில வாட்ச் இல்ல அதனால டைம் பார்க்கலேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கையில வாட்ச் இல்லாதனால டைம் பார்க்கலன்னு வருத்தப்பட்டு சொன்னாராம் கூட்டத்தில் இருந்தவர் சொன்னாராம் பின்னால திரும்பி தேதியாவது பார்த்திருக்கலாம் இல்ல எப்ப பேச ஆரம்பிச்சவரு ஆமா இப்ப நானும் பேசணும்டா அஞ்சாம் தேதி ஆயிரம் இன்னும் விட்டா நானும் என் போக்குல விட்டேன்டா இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சாம் தேதி இல்ல இன்னொருத்தர் ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாராம் பேச்ச நிறைய பேர் போயிட்டாங்க ஆனா ஒரு ஆள் மட்டும் ரொம்ப முகத்தையே பார்த்து கூர்மையா கேட்டுக்கிட்டு இருந்தாராம் என்ன நினைச்சு கேட்டாரு தெரியல கடைசியில இவருக்கு ரொம்ப பிரியமா போச்சு பேச்சாளருக்கு கூப்பிட்டாரு என் தம்பி இவ்வளவு கூர்மையா கேட்டையே என் பேச்சில உனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டாராம் ஆகையால் இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னீங்க பாருங்க சோதர்களே இல்மளவுக்கு அக்கல் அளவுக்கு இல்மு இருக்கணும் அல்லது இல்மளவுக்கு அக்கல் இருக்கணும் இது ஒரு புரிய முடியுதோ புரிய முடியல தெரியல எனக்கே பூரா புரிய முடியல ஆனா உண்மை இதுதான் இது அசாத இல்முஹு மின் அக்கலிஹி இது மாதிரி ஒரு வாசகம் இருக்கு இல்மை இல்மை விட அக்கலை விட இல்மை அதிகமானால் அவனுடைய அக்கல் கெட்டு போயிரும் அது அவனுடைய அக்கல் அவனுக்கு பாதகமாயிரும் இன்னைக்கு உலகத்துல அக்கல் ரொம்ப கூடிருச்சு சாதாரணமா இவ்வளவு கூடல நம்ம பையன் எட்டு வயசு பையன் கேட்டான் எங்க புளூட்டோ தெரியுமா புளூட்டோ தெரியுமா உங்களுக்கு எட்டு வயசு புளூட்டோ தெரியுமாண்டான் தெரியும் சொன்னேன் எத்தனையாவது பிளானட்னா ஒன்பதாவது பரவாயில்லையே உங்களுக்கு கூட இது கூட தெரியுது எட்டு வயசு பையங்க என்ன சொல்றான் மௌத்தா புற கிழவன் உங்களுக்கு இது கூட தெரியுது அப்புறம் சொன்னா ஓஹோ நீங்க மதுரசால படிச்சு கொடுக்குறீங்கல்ல அதனால தெரியுது அவன அதுக்கு இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதே போல என்னென்ன வகைகளில் சின்ன சின்ன பையனை என்னென்ன வகையில முன்னேறி இருக்கிறாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் முன்னேற்றம் தான் இல்மல முன்னேற்றம் ஆனால் அக்கலில முன்னேற்றம் இல்லை சகோதரர்களே இல்மிலே முன்னேற்றம் அக்கலிலே முன்னேற்றம் இல்லை அக்கலிலே முன்னேறாத காரணத்தினால்தான் அறிவிலே அந்த கூர்மை கூர்மை உடைந்து போய்விட்ட காரணத்தினால் தான் அறிவு கூர்மை இல்லைன்னு சொல்ல வரல கூர்மை இல்லாமல் இருக்கு ஆனால் தேவையான கூர்மைக்கு மேலே கூர்மை ஏற்பட்டு போய்விட்ட காரணத்தினாலே நீங்கள் உடைந்து கொண்டும் இருக்கிறீர்கள் நீங்கள் உடைத்துக் கொண்டும் இருக்கிறீர்கள் வெறும் உடைச்சது இல்லை தெளிவா சொல்றதா இருந்தா தவறியவர்களுடைய தவறுகளே இதுதான் அவர்களுடைய அக்கல் கூடி போன காரணத்தினாலே இந்த நாலு மதுகப உடைச்சு நாளை ஒன்னாக்குறாங்களாம் ஒன்னாயிருச்சா இவங்க எத்தனை ஆயிட்டாங்க தெரியுங்களா இவங்களுடைய சரித்திரம் நமக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா நல்ல நல்லவங்க கூட சும்மா என்னமோ சொல்லிக்கிறாங்களே அவ்வளவுதான் தெரியும் அவங்களுடைய புஸ்தகங்களை பார்க்கறது இல்ல படிக்கிறது இல்ல அவங்களுடைய புஸ்தகம் அவங்களுடைய ஏரியாவில தான் இருக்குமே தவிர நம்ம படிக்கிறது இல்லை என்னென்ன கொண்டே வருது அவங்களுக்கு பத்தியில ஒரே ஒரு விஷயத்துல கூட உங்களால் சேர்ந்திருக்க முடியவில்லையே இந்த உலகத்துடைய சமுதாயத்தை நீங்கள் ஒன்று சேர்க்கப் போகிறீர்கள் எழுபத்தெட்டிலே ஆரம்பித்து தொண்ணூத்தி எட்டுக்குள்ள பதினெட்டாக பிரிந்து விட்டீர்களே இன்னும் இரண்டாயிரத்தி எட்டுக்குள்ள எத்தனையாக பிரிய போகிறீர்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள் எழுபத்தி ஆரம்பித்து தொண்ணூத்தி எட்டுக்குள்ளே எத்தனையாக பிரிந்து விட்டீர்கள் பாருங்க இந்த இது ஒரு புஸ்தகம் அல் முபீன் இது இது ஆரம்ப காலத்தில் ஐஏசி துபையில் இருக்கிற ஒரு கழகத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை இது பத்திரிகையில முதல்ல ஒரு ஆசிரியர் இருந்தார் அப்புறம் ஒரு ஆசிரியர் இருந்தார் அப்புறம் ஒரு ஆசிரியர் இந்த சரித்திரம் நீண்ட சரித்திரம் அதை நான் சொன்ன தேதி அஞ்சாயிரம் அதனால அதுக்காக அங்கெல்லாம் போகலை எனக்கு கழியாரம் பார்க்க வேண்டியது வேண்டியதில்லை அல்லாவுடைய கிருபியில் பத்தை காலாவது என் கல்வி சொல்லிடும் எவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு கழியாரம் பார்க்காம எனக்கு தெரிஞ்சிடும் பேசி பேசி அப்படி ஆயிட்டதுனால சரி இவ்வளவு ஆயிருக்கும் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகையில் என்ன இருக்குன்னா இந்த இந்த இந்த கடைசி பத்திரிகை நிறைய இப்போ ஐஏசியின் இஸ்லாமிய மிக்க மாத இதழ் இந்த எழுச்சிங்கிறதாங்க அறிவு கூடி அக்கல் கெட்டதுக்கு அர்த்தம் எழுச்சியும் புரட்சியும் எழுச்சியும் புரட்சியும் எதுக்கு அர்த்தம்ங்க அறிவு கூடி அக்கல் கெட்டதுக்கு அர்த்தம் நான் சொல்லக்கூடாதுதான் ரொம்ப சொல்லக்கூடாதுதான் நினைக்கிறேன் ஆனாலும் சொல்ல வேண்டியது வந்துருச்சு என்னோட பேக்ல இருக்கு இந்த வாரத்தினுடைய இந்தியா டுடே இந்த வாரத்தோட இந்தியா டுடே அதுல ஒரு கதை எழுதியிருக்கு என்னோட பேக்ல அங்க இருக்கு இந்த வாரத்தோட இந்தியா டுடே பாருங்க அதுல ஒரு கதை எழுதியிருக்கு கதை என்னமோ எழுதியிருக்கு கதையை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை ஆனா அந்த கதையுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா ஊருடைய முக்கிய பிரமுகர்களும் ஊர் பிரசிடென்ட் தேர்தலில் நிக்கிறாங்க ஊருக்கு வெளியிருந்து வந்து அங்கே குடியேறி தகாத தொடர்புகள் சொல்ல போனா ஒரு விபச்சாரி அவளும் தேர்தல் நிக்கிறாள் அவளும் தேர்தல் நிற்கிறார் இந்த வாரம் இந்தியா டுடேல பாருங்க எனக்கு மனசு பொறுக்கல அதனால சொல்றேன் ஊர்ல எல்லாரும் முடிவு பண்றாங்க யார் ஜெயிப்பாங்க ஊர் பிரமுகர் தேர்தல் நிற்கிறார் அவர்கிட்ட அவங்ககிட்ட பணமும் இருக்குது செலவும் பண்றாங்க ஜெயிச்சு தான் தீர்வன் சொல்றாரு இந்த விபச்சாரி நிற்கிறார் ஒரு பெரிய வேலையும் செய்யல சும்மா விபச்சாரி அவங்க ஜெயில என்ன தேர்தல் எங்க ஜெயிக்கிறது ஆனால் கடைசியில முப்பது ஓட்டு வித்தியாசத்தில் விபச்சாரி ஜெயிக்கிறாள் அதுல கடைசியில காரணம் எழுதியிருக்கு விசாரிக்க போனானா என்னடா இப்படி பிரமுகர்கள் ஜெயிக்க முடியல விபச்சாரி எப்படி ஜெயிச்சுட்டான் விசாரிச்சா வேறொருத்தர் சொல்லி கொடுத்தானா உன்ட்ட வர்றவன்ட்ட எல்லாம் உன்கிட்ட பல பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்ல அவன்கிட்ட எல்லாம் சொல்லு நான் விபச்சா இதுல தோத்து போயிட்டா தேர்தல்ல ஊரை விட்டு போலான் இருக்கிறேன்னு சொல்லுன்னு தேர்தலில் தோத்து போயிட்டா நான் ஊரை விட்டு போலான்னு இருக்கிறேன் யார்கிட்ட சொல்லு வர்றவன் போறவன் எல்லாம் சொல்லு ஓட்டு யாருக்கு விழுகுதுங்க வெறும் இந்திய திருநாட்டினுடைய பாரத திருநாட்டினுடைய நிலை இல்லை சகோதரர்களே அமெரிக்கா ஜனாதிபதியிலிருந்து இங்க இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை இப்படி இருக்கிறானே இவனுக்கு அக்கல் கெட்டு போகாமல் வேறு என்ன கெட்டு போய்விட்டது என்று கேட்கிறேன் நாட்டு நிலைகளை இந்த கதை படைப்பிடி படம் பிடித்து காண்பிக்கவில்லையா அது கதைதான் கதைக்கு காலில்லைதான் ஆனால் இந்த கதை எழுதியவருக்கு மகா அறிவு இருக்கிறது இதை பார்த்தாவது புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய காலம் யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நல்லவர்களுக்கு காலம் இல்லை நேர்மையானவர்களுக்கு காலம் இல்லை இந்த பத்திரிகையை நடத்துறவர் எப்படி எப்படியோ நடத்திட்டு வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஜன்னத் பத்திரிகை நடந்துகிட்டே இருந்துச்சு ஜன்னத் பத்திரிகை ரொம்ப நாளா வந்துகிட்டே இருக்குது அவங்களுடைய பத்திரிகை எது எது மாத்தமா அதை தான் எழுதுவாரு அந்த மகா புண்ணியவான் எது மாத்தமா அதை எழுதுவார் நேர் கோணையா தெரியும் கோணல் நேரா தெரியும் அது எப்படிங்க அப்படியா டாக்டர் போனாராம் சார் எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுதுன்றாராம் அவருக்கு அப்படி கல் ஒரு கோளாறு சார் எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுது டாக்டர் இப்படி பார்த்துட்டு உங்க நாலு பேருக்குமே அப்படித்தான் தெரியுதான்றாராம் வந்திருக்கிறது ஒரு ஆள் தாங்க வந்திருக்கிறவன் ஒரு ஆள் தான் சார் சார் எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா இல்ல சார் என்ன கேட்கிறாரு உங்க நாலு பேருக்குமே இதே வியாதி தானா அப்படி ஆளு இவங்க ஒன்னு ரெண்டா தெரியும் ரெண்டு நாலா தெரியும் நாலு எட்டா தெரியும் நூறு இல்ல ஆயிரம் இல்ல லட்சம் ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு நான் சாதாரண ஆளுங்கிறது விஷயம் வேற ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கிற தகவல்ங்கிறது வேற இப்ப இதெல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாருங்க நடத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இடையில தகராறு வந்துகிட்டே இருந்துச்சு தகராறு வந்து வந்து என்ன ஆச்சு இவர் கோட்டாரில் இருக்கிற கமாலுத்தீன் என்பவர் நான் தான் அமீர் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்று சொல்ல ஆரம்பிச்சார் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க மட்டும்தான் இங்க இதுல இருக்க முடியும் ஆகையினால் நான் என்ன சொல்றேனோ நான் தான் அமீர் ஆகையினால் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது மட்டுமல்ல ஜம்மியத்து அகலில் குரான் வல் ஹதீஸ் அமைப்பின் நிர்வாகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு திட்டமிடப்பட்டுள்ளது அதில் பங்கு பெற்று அமைப்பின் அமீருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு பணியாற்ற விரும்புகிறவர்கள் அதற்குண்டான விண்ணப்ப படிவத்தை பெற ரூபாய் நூறு பின்வரும் முகவரிக்கு அனுப்பி கொள்ள வேண்டியது இப்படிக்கு எஸ் கமாலுத்தீன் மதனி அமீர் ஜம்மியத்து அஹில் குரான் உல் ஹதீஸ் இது வந்திருக்குதுங்க அப்ப அமீருக்கு முழுமையா கட்டுப்படுறவங்க இனிமேல் புதுசா நூறு ரூபாய் அனுப்பி ஃபாரம் வாங்கி இனிமேல் அமீர் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவருடனே இருக்கிற A B C D F G H அப்படி பிஜே வரைக்கும் போங்க அவர் கட்டுப்பட்டு நடக்கலை ஆகையினால இவர் இப்படி என்ன ஆரம்பிச்சார் அமீர் கட்டுப்பட்டு நடக்கண்டு பார்த்தாரு இவர் இந்த பத்திரிகையை விட்டுட்டு இவர் வேற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார் புதுசா அந்த பத்திரிகையில் அவருடைய பேரே இல்லை இவரை பத்திரிகை ஆசிரியர் இருந்து நீக்கிட்டு என்ன ஆயிட்டாருங்க இவர் மட்டும் பத்திரிகை பத்திரிகை ஆசிரியர் ஆயிட்டாரு இதுல யார் பிரபல்யமான இதனுடைய பிஜி ஆசிரியரோ அவருடைய பேரே இல்லை நீங்க பாருங்க எடிட்டர்ல வெறும் கமாலத்தின் தான் இருக்கும் இதுக்கு முன்னால மாசம் வரைக்கும் பிஜே பேர் இருக்கும் இதுல பிஜே பேர் இல்லை என்ன அமீருக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆகையினால பிஜேபி இதுல இருந்து எடுத்துட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வர்ற நீங்க பிரிவீர்கள் நீங்கள் உடைப்பீர்கள் நீங்கள் உடைந்தீர்கள் நீங்கள் உடைப்பீர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உடைந்து கொண்டே இருப்பீர்கள் வரலாற்றை பார்த்துவிட்டு நாங்கள் சொல்லுகிற சாட்சியங்கள் இது நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் பார்த்துக் கொண்டே இருங்கள் நம்புவீர்கள் ஒரு நாள் இப்படி ஆயிருச்சுங்களா பத்திரிகை பிரிஞ்சிட்டார் பிரிஞ்ச பிறகு என்ன ஆனால் இவர் ஒரு பத்திரிகையை விலைக்கு வாங்கிட்டார் அந்த பத்திரிகை நான் ஆசிரியராக இருக்கேன் சொல்லி அதான் இந்த அல்முபீன் பத்திரிகை இந்த அல்முபீன் பத்திரிகையில இந்த பத்திரிகை பூரா என்ன இருக்கு தெரியுங்களா அமீர் என்று யாராவது இருக்கிறார்களா இன்றைக்கு உலகத்திலே கிடையாதுங்கிறார் பூரா பத்திரிகை அந்த ஒண்ணுதான் அமீரே கிடையாதுன்றார் உலகத்திலே இன்னைக்கு யாருக்கு அமீர் சொல்ற தகுதியே இல்ல இந்த பத்திரிகை பூராவும் பாருங்க பின்னால் அமீருக்கு கட்டுப்படுதல் அப்படி ஒண்ணு கிடையாது இன்னைக்கு உலகத்துல யாருமே அமீர் கிடையாது அமீர் சொன்னால் அதிகாரம் கையில் இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் யாருக்கு அதிகாரம் கையில் இல்ல ஆகையினால் அமீரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் எந்த அமீருக்கு கட்டுப்பட்டு இதுவரைக்கும் இருந்தாரோ ஒரு திருச்சியிலிருந்து பிரிஞ்சுதான் இந்த அமீருக்கு கட்டுப்பட்டு வந்தாரு திருச்சிக்காரர் தனியாக்கிட்டார் நஜாத்து அவர் ஒரு பத்தினிக்கு போயிட்டார் இவர் பிறகு ஜன்னத்தாக்கிட்டாரு நஜாத்திலிருந்து ஜன்னத்துக்கு வந்தாரு ஜன்னத்திலிருந்து இப்ப தனி ஒரு பத்தினி இந்த முபீனை வாங்கி அமீரே இல்லைங்கிறார் ஹதீஸ்ல வந்து இருக்குது யாருக்கு அமீர் இல்லையோ அவர்களுக்கு ஷைத்தான் தான் அமீர் ஏதாவது வகையில் அமீர் இருக்கணும் அமீர குல் வேற பூரா அமீரா இருக்கிறதுங்கிறது வேற அது ஒண்ணு இருக்கு இது அமீருக்கு சொன்னா தொழுகைக்கு ஒரு இமாம் தான் அமீர் ஊருக்கு யார் முதல்ல முக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க அமீர் இப்படித்தான் அமீர் இருக்கணும் அதுக்கு மேல அமீருங்கிறது அவசியம் இல்லை இப்படி பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாருங்க இதெல்லாமே இதுக்கு முன்னால நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் மூணு நிமிஷம் இருக்கு இதுல சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது வந்து தராவி தொழுகை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க மதுரையில ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாடு நடந்த சமயத்துல நான் தராவி பத்தி பேசினேன் நான் தராவி பத்தி பேசினேன் அப்ப பேசும்போது சொன்னேன் உங்ககிட்ட நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க எப்ப பார்த்தாலும் அதான் அவங்க கூப்பிடுறது நேரடி விவாதத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க வந்து ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம் சொல்லிட்டு போயிருவாங்க நாம கொஞ்சம் மான மரியாதைக்கு பயந்த ஆளு அடிதடி வந்துருச்சுன்னு சொன்னா யார் அடிச்சாலும் நம்முடைய கொள்கையே இதுதான் ரெண்டு பேர்ல ஒருத்த அறிவாளியா இருந்தா அங்க சண்டை வராது சண்டை வருதுன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் அறிவாளி இல்லைன்னு அர்த்தம் அதனால அதை பாதுகாத்துக்கிறதுக்காக நாம சண்டை போட்டு போக மாட்டோம் ஒருத்தர் அதை வழியில ஒத்தழிப்பாத அவர் வந்துகிட்டு இருந்தாரு இவரும் வந்தார் அவர் வந்துகிட்டு இருந்தாரு இவரும் வந்துகிட்டு இருந்தார் யாராவது ஒருத்தர் விலகினா தான் கீழே இறங்கினா தான் போக முடியும் இவர் இறங்கினா அவர் வர முடியும் அல்லது அவர் இறங்கினா இவர் போக முடியும் இப்ப இவர் சொன்னாரு அவர் சொன்னார் இவரை பார்த்து உதாரணமா அவர் சொன்னார் என்னை பார்த்து நீ முட்டாள்னு சொன்னார் நீ முட்டாள் உனக்கு வழிவிட மாட்டேன்னு சொன்னார் அவரு என்னை பார்த்து நீ முட்டாள் நான் உனக்கு வழிவிட மாட்டேன்னு சொன்னார் நான் என்ன சொன்னேன் நான் முட்டாளுக்கு வழி விடுவேன்னு சொல்லி கீழே இறங்கிட்டேன் நான் முட்டாளுக்கு வழி விடுவேன் இப்ப யார் முட்டாளுங்க இந்த மாதிரி சில உதாரணங்கள் சொல்லிட்டு நான் என கூட்டம் பெரிய கூட்டம் நீண்ட நேரம் கூட்டத்தை வந்து கூட்டத்துல பிசகாமல் இருக்கிறதானா ஜனங்களை கொஞ்சம் ஆர்வம் மூட்டி வச்சிருக்கணும் அதனால சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன் இதெல்லாம் சின்ன சின்ன இன்னைக்கு தான் முளைச்சவங்க எப்படி போலன்னு சொன்னா ஒரு பயில்வான் போய் சின்ன பையன் சண்டை போடுவானா ஒரு பயில்வான் போய் ஒரு எட்டு வயசு பையன் கிங்காங் கூப்பிட்டு சண்டைக்கு வந்தான் கிங்காங் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பார்த்திருக்கிறேன் கிங்காங்க நல்ல பெரிய ஆளு ஒரு இருநூத்தி கிலோ இருப்பாரு குன்னூரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப நான் பார்த்தேன் கிங்காங் போய் ஒரு எட்டு வயசு பையன் சண்டை போடுவாரா அவன் எட்டு வயசு பையன் தூரத்துல டே வாடா கிங்காங்கடான் கிங்காங் போவாரா ஓடா என்று போயிருவார் இவன் இவன் சொல்ல யாராவது கேட்க போறாங்க அது மாதிரி உதாரணம் எல்லாம் சொன்னேன் அதுக்கு தாங்க இவர் தலை எழுதுற தலையங்க எழுதி இருக்கிறாரு மதுரை சரியத் மாநாடு ஒரு சில பொடியன்களும் ஓர் ஆயிரம் கிங்காங்குகளும் ஒரு சில பொடியன்களும் ஓர் ஆயிரம் கிங்காங்களும் இதையெல்லாம் எழுதிட்டு நான் ஒரு உதாரணம் சொன்னேன் தஹஜத்னு வேற சொல்றீங்க தராவின்னு வேற சொல்றீங்க தஹஜத்னு ஒன்னு சொல்றீங்க தராவின்னு ஒன்னு சொல்றீங்க ரசூல்லா தஹஜத் இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து தொழுது இருக்கிறாங்க தராவி ரம்ஜான்ல மட்டும்தான் தொழுது இருக்கிறாங்க இப்ப ரம்ஜான்ல பதினோரு ரக்காத்தது நீங்க தராவின்னு சொன்னா தஹஜத் எங்க தஹஜத காணும் இல்ல இது தஹஜதுன்னா தராவீக எங்க இத தராவிகா தஹஜத் எங்க தஹஜத் காணாம போகுது இல்ல இது தகச்சதுல தராவி காணாம போகுது இப்படி எல்லாம் பேசின இதுக்கு இவர் எழுதியிருக்கிறாருங்க பேசுபவர் கலீல் அகமது என்று என்கிறார் ஒருவர் இல்லை இல்லை அவர் கீரனூரி என்கிறார் மற்றொருவர் இதுல இருக்குங்க பேசுகிறவர் கலீலாவதுங்கிறாரா ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல அவர் கீரனூரிங்கிறாராம் மூன்றாவது வந்தார் பேசுபவர் கலீல் அகமது என்றால் கீரனூரி என்ன ஆனார் சரி கீரலூரி தான் பேசுகிறார் என்றால் கலீல் அகமது எங்கே போனார் கலீல் அகமது என்றால் கீரனூரி இல்லாமல் போய்விடுகிறார் கீரனூரி என்றால் கலீல் அகமது காணாமல் போய்விடுகிறார் கலீல் அகமது கீரனூரி கீரனூரி கலீல் அகமது மண்டையை பீட்டுக் கொண்டு தோன்றுகிறது அல்லவா இப்படித்தான் இருந்தது இந்த பயில்வான்களின் பயான் நான் அந்த தகஜிருந்தார் எதற்கான தராவிக்கான தராவின்ற தகஜதுக்கான சொன்னங்கள்ல அதுக்கு இப்படி எழுதியிருக்கிறார் இது பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இது போல எதையாவது கிண்டலாக கேலியாக எழுதி எழுதி கோணலாக மாணலாக சிந்திச்சு சிந்திச்சு தங்களுடைய அக்களை கெடுத்து கொண்ட ஒரு கூட்டம் முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்ன வழிக்கு அப்பாற்பட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்ற காரணத்தினாலே நாம் இவர்களை விட்டு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுதெல்லாம் பார்த்தால் ஏதோ நியாயமாக சொல்லுவது போல இருக்கும் யாருக்காவது வசதிப்பட்டால் ஆனால் காலையில இங்க உலமாக்க இடத்துல பேசும்போது மௌலானான்னு சொல்லக்கூடாதுன்னு பதினோரு ஆயிரத்தி ரெண்டு ஹதீஸ் போட்டு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க நான் மௌலானான்னு சொல்றதுக்கு எல்லா கிதாபுகளுடைய ஆதாரத்தோடு காமிச்சிருக்கிறேன் சொல்லலாம்ங்கிறதுக்கு அந்த கேசட் கிடைக்கிறது நீங்க வேண்டாம் கிடைக்கும் ரசூல் நியூஸ் ஏஜென்சியில மற்ற இடத்துல எங்கேயும் கிடைக்கும் நீங்க வை படிச்சு பாருங்க எழுதும் போது பார்த்தா பதினோரு ஆயிரத்து ஆதாரமா அல்லாஹ் அக்பர்னு தோணும் ஆனால் அது ஒண்ணுமே இருக்காது இது போல வெற்றி சமாச்சாரங்கள் சகோதரர்களே காற்றூதிய பலூன் ஒரு ஊசியில குத்தனா ஒண்ணும் இல்லாமல் போய்விடும் ஆகிய ஆகையினால் இவைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜலசானு தாலா எனக்கும் உங்களுக்கும் புறா உலக மக்களுக்கும் நேரான வழியில் நடப்பதற்கு தௌஃபீக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாஹிருதாவான الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய உலமா பெருமக்களே சோதர்களே இந்த மஜிலிஸ் உலமாக்களுக்காக என்று மட்டும் சில விஷயங்களை பற்றி நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக நாம் சில விஷயங்களை நம்முடைய கவனத்தில் விடுபட்டு போயிருந்தால் அதை திரும்ப நம்முடைய கவனங்களுக்கு கொண்டு வருவதற்காக இந்த உலமாக்களுடைய பயிற்சி அரங்கம் என்று இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹருடைய கிருபையினாலே ரமதானுக்கு முன்னாலேயும் சில இடங்கள்ல இதே போல ரமதானுக்கு பின்னாலே லால்பேட்டை போல உள்ள சில இடங்கள்ல இப்ப சமீபத்தில் திண்டுக்கல்ல இப்ப இங்கே இதுக்கு பிறகு மதுரையில திருநெல்வேலியில நெல்லிக்குப்பத்தில் இன்ஷால்லா பல இடங்கள்லயும் இது மாதிரி நடக்க இருக்கு நான் இதன் மூலமாக விரும்பப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னா பொதுவாக சில அதாவது எப்படி பொதுமக்களுக்கு சொல்லப்படுவது போல ஒரு உணர்வு உணர்ச்சி ஊட்டக்கூடிய முகமாக சில கருத்துக்களை சொல்லி பயான் வடிவத்தில் செல்வது இதனுடைய நோக்கமே இல்லை இன்றைய நவீன கால பிரச்சனைகள் எந்தெந்த தோட்டங்களில் வந்து கொண்டிருக்கிறதோ இந்த ஒன்று மட்டும் இல்லை இவர்கள் நம் முன்னாலே இருக்கக்கூடிய இந்த சிலர் இவர்கள் மட்டும் இல்லை இனியும் இதுபோல எத்தனையோ வரலாம் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ சிக்கல்கள் வரலாம் அது சமய அந்த சமயங்களில் உலமாக்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி தங்களை வரக்கூடிய காலத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மூலமாக இதை உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர இது ஒரு பயான் கேட்கறதுக்காக உள்ளதல்ல பல விஷயங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம் ஆய்வு என்று சொன்னாலே உதாரணமாக நாகூலே ஆகட்டும் அல்லது சர்ஃபிலே ஆகட்டும் அல்லது மானிலே ஆகட்டும் அல்லது தப்சீர்லே ஆகட்டும் இப்ப அலிஃபிலா மீம் எடுத்துக்கிட்டோம் அல்லாஹ் ஆலம்பி முராதிகி விதாரிக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இது சம்பந்தமாக என்னென்ன தப்சீர்கள் யார் யார் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் ஒரே விஷயத்தை பல கிதாபுகளிலே பார்ப்பதற்கு பெயர் தானே தஹ்கீக் அந்த தஹ்கீக் செய்யப்பட்ட விஷயத்தை இன்னும் அதற்கு ஆதாரங்களையும் தேடினால் அது பேர் ததுக்கீக் ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு பல கிதாபில் தேடணும் அல்லாவுடைய கிருபையில் ஏழு வருஷம் மதுரசால படிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு தடவை தான் படிப்போம் வேணுமானா சர்ஃபில் வேண்டாம் ஒன்று ரெண்டு தடவை ஒரு கிட்ட ஒரு ஹிதாயத்தின் வந்து அல்ஃபியால இன்னும் கொஞ்சம் மாத்தமா வந்திருக்கும் கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கும் அவ்வளவுதான் ஏதோ சஞ்சானியில வந்ததுக்கு விளக்க மராவலர்வால வந்திருக்கும் நஃபாயிஸ்ல வந்ததுக்கு கொஞ்சம் கூடுதலா முக்தசிர்மானியில வந்திருக்கும் அது முக்தசிர்மானி அது ஒரு ஷரகே கிடையாது அது அது ஒரு ஹாஷியா அவர் எப்ப சக்காக்கி கூட சண்டை போடணுமோ போடுவார் நம்மளும் அதற்கும் இம்தியான்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இதான் நடப்பு மாநில என்ன இருக்கணுமோ அது அங்க இல்ல நஃபாயிஸ்லயாவது மாநில இருக்க வேண்டியது இருக்கு முக்தசர்ல மாநில என்ன இருக்கணுமோ அது இல்ல தஃப்தாஜானிக்கு சக்காக்கி உள்ள அபிப்பிராயம் ரெண்டு பேர் ஒரே காலத்தில் இருந்தாங்க அவருக்குள்ள அபிப்பிராய பேதங்களை அங்கங்க ஹாஷியாவா எழுதி வச்சிருக்கிறார் இங்க மத்தனே எங்க இருக்குதுன்னு தெரியல பிறகு ஹாஷியா என்ன ஆகும் பிறகு தௌதி தௌதிக்கு போயிட்டா சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை எது எங்க இருக்குதுன்னே புரியாது இது தன்கீஹா இது தௌதிஹா இது ஹா இது ஹா இது என்னென்னமோ இருக்கு ஆக ஏதோ சிலது இருக்குன்னு தெரியும் உண்மையிலே சகோதரர்களே நான் அதாவது நான் சொல்லக்கூடாத விஷயம் ஜெயலாவதேசத்து போல உள்ளவங்க தான் சொல்லணும் ஆனாலும் அவர்களுடைய அனுமதியின் பேரில் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன் நாம் அனைவரும் அது ஒரே விஷயங்களை பல கிதாபுகளிலே தேடி ஆராய் செய்து தக்மீர் எங்கே கட்டணும் تحت السرة போக்க السرة இந்த ஹதீஸ் இஸ்மாயில் அசரத் அழகா வாசிச்சு காமிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஹதீச வாசி கேட்டதுனால மட்டும் இதனுடைய தஹ்கிக் ஆயிருமா ஆகவே ஆகாது இந்த அந்த கிதாப் எங்க இருக்கு முசன்னஃப் இப்னு அபி ஷைபா எங்க இருக்கு தாரகுத்னி எங்க இருக்கு பைஹகி எங்க இருக்கு அபுதாவுத் எங்க இருக்கு இந்த நாலு கிதாபுலயும் இருக்கு அல்லது அபுதாவுதிலும் இருக்கு நாலு கிதாபுலயும் இருக்கு நாலு கிதாபில் இருக்கிறதுல முசன்னஃப் இபிரம்பி இருக்கிற கிதாப் மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் சஹியான ரிவாயத்துன்னு சொல்லப்படுது அதுல கூட அல்கமா தன்னுடைய தகப்பனார் இடத்துல கேட்கல சந்தேகம் அதுல இருக்கு என்றால் இத ஒரு தடவை கேட்டுட்டதுனால இதுக்கு நாம பதில் சொல்ல தயாராகிட்டோம் அர்த்தமாயிராது இந்த விஷயத்தை நாம கேள்வி போட்டா போதாது நாமே கிதாப் எடுத்து பார்க்காத வரைக்கும் நாம யாருக்கும் பதில் சொல்ல முடியாது இதே விஷயத்தை அதற்கு இஸ்மாயில் சொன்ன மாதிரி அதற்கும் சொன்னாங்க அதை விட அழகா முகமது அஜர் சொன்னாங்க அதை விட அதர்த்தா பிஎஸ்பி அஜர் சொன்னாங்க அதை விட அதர்த்த நல்லா கமாலஜி அஜர் சொன்னாங்க எவ்வளவு பேர் சொன்னாலும் வெறும் கேட்கறதுனால லைசல் ஹபரு கல் மாயனத்தி இந்த கேட்கறதெல்லாம் ஹபர் கிதாப் பார்க்கறது மாயனம் இந்த மஜிலிசுடைய நோக்கமே கிதாபுகளை பார்க்கணும் ஆய்வு செய்யணும் ஒரு விஷயத்தை எடுத்தா அது முழு அதை முழுசா முடிக்கணும் அது முழுசா நாமளே தெரிஞ்சிருக்கணும் இப்பதான ஒரு விஷயம் ஒரு கிதாப் எடுத்த இந்த இடத்துல இந்த ஹதீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா மட்டும் போதாது அந்த ஹதீஸுக்கு முன்னால இருந்து என்ன வந்துகிட்டு இருக்கு புறம் தெரியணும் அதுக்கு பின்னால என்ன இருக்குது எல்லாம் தெரியணும் இது பூரா தெரிஞ்சாதான் இது என்னங்கிறது முழுசா விளங்க முடியுமே தவிர இடையில் உள்ளது மட்டும் தெரிஞ்சா அந்த யானையை பார்த்த மாதிரி தான் கதை ஆகுமே தவிர நாம பூர்த்தியாக ஒரு பதில் சொல்ல முடியாது இது போல அதே போல ஜரஹத்தாதியுடைய கிதாப் எவ்வளவு கிதாப் இபின் ஹஜரே எவ்வளவு கிதாப் எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஒரு பெரிய கிதாப அல் கமால் எடுத்து தஹதீபுல் கமால் எழுதினார் தஹதீபுல் கமால் எடுத்து தஹதீபு தஹதீப் எழுதினார் தஹதீபு தஹதீப் எடுத்து தக்ரீபு தஹதீப் எழுதினார் தக்ரீபு தஹதீப் எடுத்து தத்ரீபு ராவி எழுதினார் ஒரே கிதாப சுருக்கி சுருக்கி முசினி எழுதினார் இவர் ஒன்று எழுதினார் இவர் ஒன்று எழுதுறாரு அவரே திருப்பி திருப்பி நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார் அத்துரருல் காமினா في في ز- في في عشر في عشرين ال- என்னமோ ஒரு கிதாப் في في அஷரிக் சாமினாவா என்னவோ அதுல நிறைய ராவிகளை பற்றி எழுதியிருக்கிறார் இந்த கிதாபுகளை எல்லாம் நாம் பார்ப்போமேயானால் நமக்கு அதுல பசீரத் கிடைக்குமே தவிர பார்க்காமல் பயான் மட்டும் கேட்கறதுனால பசீரத் கிடைக்காது இன்னைக்கு தேவை பசீரத் ஒரு விஷயத்தை எடுத்தா உதாரணமா பாருங்க இன்னைக்கு ரெண்டு நோட்டீஸ் நேத்து முந்தா நாள் வந்திருக்கு அந்த ஒரு நோட்டீஸ்ல மௌலானான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா குரான்ல அல்லாஹால தனக்கு மௌலானான்னு சொல்லி இருக்கிறான் நிறைய இருக்கு மௌலானா மௌலானா அல்லாஹ் தன்ன மௌலானான்னு சொல்லும் போது இந்த பிரகஸ்பதிகள் தங்களுக்கு மௌலானான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்களே இது எப்படி வச்சுக்கிட்டாங்க இது வச்சது தப்பு வச்சது சொல்ல போனால் அல்லாவுக்கு இணையாக உங்க பேர் வச்சுக்கிட்டாங்க இப்ப சொல்லுங்க சாதாரண நிலையில அந்த நோட்டீஸ் காமிக்கிற இப்போ அநேகமா பன்னெண்டரை ஆயிடுச்சு நேரம் இருந்தா அப்ப காமிக்கிறேன் இல்ல லோகருக்கு பிறகு அந்த நோட்டீஸ் என்ன இப்ப இந்த நோட்டீஸுக்கு குரான்ல ஒண்ணுக்கு நாலு இடத்துல இல்ல அஞ்சு இடத்துல மௌலானா மௌலானா இருந்திருக்குது யார் அந்த மௌலானா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன நோட்டீஸ் யார் அந்த மௌலானா எத்தனை ஆயிரத்தி எழுதி இருக்கிறாருங்க மௌலானா என்ற அரபி வார்த்தை மனிதர்களுக்கு சூட்டலாமா அல்லது மௌலானா என்று ஒருவர் என்று ஒருவரை ஒரு முஸ்லிம் அழைக்கலாமா என்பதை குரான் அதி ஆதாரத்துடன் விளக்குவதை இப்பிரசுரத்தின் நோக்கம் இதில் குறை காண்பவர்கள் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டவும் ஆதாரத்துடன் நம்ம சுட்டிக்காட்ட போறது போறதில்ல ஆதாரத்துடன் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண போறோம் ஏன்னா சுட்டி காட்டதான சொல்லியிருக்கிறாரு நம்ம இன்ஜெக்ஷனே பண்றோம் இன்ஷால்லாம் மௌலா என்ற வார்த்தையுடன் நா என்ற நூன் மற்றும் அலிஃபை சேர்த்தே மௌலானா என்று கூறுகின்றனர் மௌலா என்றால் பாதுகாவலன் அல்லது எஜமானன் என்பது பொருள் மௌலானா என்றால் எங்களுடைய பாதுகாவலன் அல்லது எங்களுடைய எஜமான் என்பது பொருளாகும் மௌலானா என்று மௌலா போன்ற வார்த்தைகள் இடம்பெறும் திருக்குறான் வசனங்களையும் நபிமொழிகளையும் கீழே தருகிறோம் குல்லையும் சீவனா இல்லாமா கத்தபல்லாஹு மௌலா இல்லாமா கத்தபல்லாஹு ஹுவ மௌலானா அல்லாதான் மௌலானா அடுத்த ஆயத்து அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் சூரத்துல் பக்ரா 282 அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் சரி, அடுத்த சூர ஆல இம்ரான்ல 150வது ஆயத்து பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாசிரீன் அடுத்த சூரத் அண்ணாமல 62வது ஆயத்து சும்ம ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக் இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக் அல்லாஹ் தான் அவருடைய மௌலாய ஹக் ஒரு சூரத்துல் அன்பான்ல فاعلموا ان الله مولاكم نعم المولى ونعم النصير سورة الأنفال العبادة آية سورة يونس لا هنالك تبلو كل نفس ما أسلفت وردوا إلى الله مولاهم الحق وضل عنهم ما كانوا يفترون سورة يونس لا مبادة آية பிறகு சூரத்தில் ஹஜ்ஜில எழுபத்தி இரண்டு ஆதாயத்து வாட்சசிமு வில்லாய் ஹோ மௌலாக்கும் பனியாமல் மௌலா பனியாமல் நசீர் சூரத்தில் ஹஜ்ஜில எத்தனை ஆயத்தாச்சுங்க நிதானமா சொல்றீங்க சரி வல்லாஹ் மௌலாக்கும் அஹோல் அலீமுல் ஹக்கீம் சூரத் தஹ்ரீமோட மூணாவது ஆயத்து தாலிக்கு பேர்னல்லாஹ் மௌலல்லதீன் ஆமனு வான்னல் காஃபிரீன் லா மௌலாலஹும் சூரிய முகமதுல பதினோராவது ஆயத்து இது அல்லாம இத்தனை ஆயத்தாச்சுங்களா இதுல இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆயத்து இருக்கு ஒன்பது ஆயத்திலே அல்லாதான் மௌலானான் இருக்கு அடுத்தது ரசூல்லாவுடைய கவுல்ல கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலாக்கும் அல் ஹதீஸ் அவாவுல் புகாரி உல் இமாம் அஹமத் கூலு அல்லாஹு மோலானா ஒலா மோலாக்கும் அல்லாதான் மௌலானான்னு சொல்லணும் வேற யாரும் மோலா கிடையாதுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க புகாரில் அது புகாரிலையும் இமாமா அது முஸ்லிம் அஹமதுலையும் இருக்கு பிறகு முஸ்லிமுடைய ஹதீஸ்ல லா யகுலில் அப்துல் சையீதிஹி மௌலாய ஃபைன்ன இன்ன மௌலாக்கும் அல்லாஹு இவ்வளவு ஹதீசின் தேதிய ஹதீஸ் குரான் ஆயத்து போட்டு ஆகையினால் நீ மேலே நீங்கள் படித்த புராண்கள் நபி மொழிகள் மூலம் மௌலானா மௌலா மௌலானா என்ற பதம் அல்லாவுக்குரியது என்பதையும் அல்லாஹுவின் தனித்தன்மையை குறிக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம் அல்லாஹுக்கு மட்டும் இந்த உரிய உரிய இந்த சொல்லை எப்படி அரியர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியவில்லை இதனால் தான் அவர்களில் சிலர் மார்க்கமறியாத மக்களை முரீது செய்கின்ற என்ற பெயரால் காலில் விழுந்து சரிதா செய்ய சொல்லுகிறார்கள் போலும் அதாவது இவங்களே அல்லாவுக்கு பதில் அல்லா வாய்க்கிறாங்க எப்படி மௌலானா வாய்க்கிறாங்களோ அதே போல அல்லா வாய்க்கிறாங்க அதனாலதான் சரிதா செய்ய சொல்றாங்க இவர்கள் மக்கள் சாதாரண இவர்களை மக்கள் சாதாரண காவலர் என்று கூட கூற முடியாது காரணம் சமுதாயத்தை பாதுகாக்கவும் உரிமை வேண்டியும் வீதியில் இறங்கி போராட வாருங்கள் என்றால் கூட வெள்ளை சட்டை கசங்கிவிடும் என வரமாட்டார்கள் யாருங்க நம்மளதான் தான் சொல்றாங்க வெள்ளை சட்டை கசங்கிடும் நம்ம வரமாட்டோமா நாங்கள் தொடை நெடுங்கிகள் நம்ம சொல்றோமா இது இதுவெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்பதை நிரூபிப்பார்கள் பாத்தியா என்றும் சத்தம் என்றும் இல்லாத காட்டாத சடங்குகளை மார்க்கத்தில் புகுத்தி மக்களை ஏமாற்றி பிரியாணி கறி மீன் போன்றவைகளை இலவசமாக உண்டு புலகாங்கிதமடைபவர்களே இவர்களில் அதிகம் ஜஹ்பர் சாதிக் என்பவரை மௌலானா என கூறி அவரின் பெயராலே மௌலித் என்று மக்களை ஓத வைத்து பாயாசம் பூரி படையல் செய்ய வைத்து இன்றளவும் சாப்பிட்டு வருகிறார்கள் இதனை சிலர் பூரி பாத்தியா பூரியான் பாத்தியா என்று கூறுவார்கள் இவர்கள் மக்களை சரியாக புரிந்து கொண்டு சடங்கு சம்பிரதாயங்களை இவர்களை விட்டுவிட்டு புராண அதிசய அடிப்படையில் மார்க்கத்தை போதிக்கும் வரையில் இவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் ஏனென்றால் மௌலூது பாடல்களிலும் சலாத்து நாரியாவிலும் பிராக்கெட்ல நரகத்து செலவாத்து சலாத்து நாரியாவுக்கு பிராக்கெட்ல நரகத்து செலவாத்து அல்லாஹுவிடம் நன்மைகள் அல்லாஹுவின் தன்மைகளை முகமது சல்லா அலை செல்லம் அவர்களுக்கும் இருப்பதாக பாடி பிழைப்பு நடத்தி கொண்டுள்ளார்கள் எனவேதான் அல்லாஹுக்கு மட்டுமே உரிய பெயரான மௌலானாவை தங்களுக்கும் சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகையவர்களை இனிமேலும் இறை நாமத்தில் விளையாட்டு காட்டாமல் திருந்திக் கொள்வதற்காக பின்வரும் இசை இறைவசனத்தை எச்சரிக்கையாக வைக்கிறோம் வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா அதனால எச்சரிக்கை வைக்கிறாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அஸ்மாவுல் ஹுஸ்னால மௌலானா இருக்கான்னு அஸ்மாவுல் ஹுஸ்னால எது அஸ்மாவுல் ஹுசனான்னு சொல்லப்படுதோ தொண்ணூத்தொன்பது வேற பேரும் இருக்கு அல்லாவுக்கு அஸ்மா வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுசனாவில் எந்த அஸ்மாவுல் ஹுசனா தொண்ணூத்தொன்பது சொல்லப்படுதோ அதுல அலி இருக்கு வலி இருக்கு வாலி இருக்கு முத்தாலி இருக்கு ஆனா மௌலா இல்லை இங்க வலில்லாயில் அஸ்மால் ஹுசனா காட்டி அதுல மௌலா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு அழகா அதுல இல்ல சரி இப்ப இந்த அதிசுகள்லாம் பதில் என்ன இந்த ஆயத்துக்கள்லாம் பதில் என்ன இப்ப நம்ம எல்லாம் மௌலானான்னு சொல்றதை வாபஸ் வாங்கிக்கலாமா அதை விட பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னா மௌலவி என நல்லவர்களை அழைப்பதில் தவறில்லை இவனுடைய அக்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது மௌல்வின்னு சொன்னா பரவாயில்லையா மௌலானா தான் சொல்லப்படாது அது என்ன மௌல்வி என்ன மௌலானா என்ன யாய முத்துக்கல்லும் சேர்ந்தா என்ன நாய ஜமு சேர்ந்தா என்ன எனக்கு என்ன வித்தியாசப்படுது அப்ப தெரியுது இந்த நோட்டீஸ் எழுதுற ஆளுக்கு யாயமுத்த கல்லிமுக்கும் ஜம்முடைய நூனுக்கு இடையில வித்தியாசம் கூட தெரியாது இது எங்கேயோ ஒரு காப்பி அடிச்சு எழுதி இருக்கிறார் அவ்வளவுதான் இதுக்கு பதில் எல்லாம் அவருக்கு தெரியாது இப்ப நாம் இதுக்கு பதில் சொல்லணுமே என்ன செய்யணும் இங்கதான் நான் விஷயத்துக்கு வர்றேன் இதுக்கு பதில் பின்னால சௌகரியப்பட்டா சொல்றேன் இப்ப இதுக்கு பதில் சொல்றதா இருந்தால் எப்படி பதில் சொல்ல முடியும் அல்ல மௌலானா மௌலானா நல்லா சொல்லிட்டாரு பதினோரு ஆயிரத்துல சொல்லிட்டாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் அப்ப பதில் சொல்றதுன்னா கிதாப் தேடி ஆகணும் முதல்ல குரான தேடி ஆகணும் குரான்ல மௌலாங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருது குரான்ல மௌலாங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருது இன்னைக்கு அல்லாவுடைய கிருபை ரொம்ப பெரிய சௌகரியம் வந்துருச்சு இவங்களும் அந்த சௌகரியத்தெல்லாம் வச்சுதான் இதை செய்யறாங்க இன்னைக்கு அல்லாவுடைய பெரிய சௌகரியம் வந்துருச்சு சாதாரண இதுல கம்ப்யூட்டர்ல போடக்கூடிய சிடி கேசட் எல்லாம் வந்துருச்சு குரான் சிடி கேசட் இருக்கு அதை போட்டுட்டோம் சொன்னா எந்த அல்லாங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருதுன்னு கேட்டா உடனே அது சொல்லுது நம்ம போய் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மூலாங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருது அந்த ஆயத்தை பூரா சொல்லுது என்னென்ன சூரத்து எத்தனை ஆயத்து எல்லாம் சொல்லிடுது சரி அது போல வந்து இந்த மொத்த சூரத்து எத்தனை அந்த சூரத்திலே முக்கிய எத்தனை மதினி எத்தனை அது என்ன இது என்ன என்ன கேள்வி கேட்டாலும் அது சொல்லுது அது போல வந்து தப்சீர்ல தப்சீர் ஜலாலையும் பார்க்கணும் அதுல பார்த்துக்கலாம் குர்த்துபி பார்க்கணும் அதுல பார்த்துக்கலாம் ரொம்ப ஆலூசி பார்க்கணும் அதுல பார்த்துக்கலாம் இனி வந்து இன்னும் ஃபாரின்ல நிறைய கேசட்டுகள் இருக்கு துர் முக்தார் பார்க்கணும் அதுல பாத்துக்கலாம் ரத்துல் முக்தார் பார்க்கணும் அதுல பார்த்து சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் கிதாப கையில வச்சு பாக்குறதுக்கும் சும்மா வந்து அந்த மேனிட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது காரணம் என்ன சொன்னா மேனிட்டர்ல பாக்குறது படுத்துக்கிட்டு பார்க்கலாம் நெடுக்கிட்டு பார்க்கலாம் உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம் சாஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் கிதாபுக்கு அது அது சொல்றபடி நம்ம உட்காரணும் அப்பதான் அதை பார்க்க முடியும் நம்ம சௌரியத்துக்கெல்லாம் அது இருக்காது இல்லாட்டா அது நம்ம மேல படுத்துரும் நம்ம தூங்குறதுக்கு முந்தைய அது தூங்கிடும் படுத்துக்கிட்டு கிட்டா பார்த்தா ஒண்ணு நம்ம தூங்குவோம் இல்லை அது தூங்கும் அதனால நமக்கு படுத்துக்கிட்டு தான் கிட்டா பார்க்க முடியும் உட்கார்ந்து பாக்குறது அதை விட கஷ்டம் அப்படியே இருந்தாலும் உட்கார்ந்து பார்த்தா அதுக்குள்ள சிலது ஆஹ் கிதாபை கையில பிடிச்சி பக்கத்தை பார்த்து கண்ணுல கொண்டு போய் செலுத்தி அது ரொம்ப கஷ்டம் அதுல நூறுல ஒரு பங்கு கூட சிரமம் இல்லை கம்ப்யூட்டர்ல பார்த்தரலாம் அவ்வளவு அல்லாஹால சௌரியப்படுத்தி கொடுத்துட்டான் இதெல்லாம் பார்த்தா செய்யறாங்க இப்ப குரான்ல பார்க்கணும் இனி ஹதீஸ்ல எங்கெல்லாம் மூலான் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கணும் ஆகையினால இந்த மஜிலிசனுடைய நோக்கமே இது போன்ற சில விஷயங்களை முன்னுதாரணமாக எடுத்து வச்சு நாம எல்லாருமே இது போல தஹ்கீக் செய்யணும் எப்படி நம்முடைய மதுரசா மாணவர்களையும் அதை செய்ய வைக்கணும் அதே விஷயங்களை அவங்க செய்யணும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டா எப்படி அவங்க பல விஷயங்களை யாராட்டோ கேட்டு சொல்றாங்க இவங்க கேட்டு சொல்றாங்க ஆனாலும் யார்கிட்ட கேட்டாங்களோ அவர் ஏதோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் சில கிதாபுகளை பார்த்திருக்கிறாரு அல்ல எங்கேயாவது டிஸ்க்ல கேட்டிருப்பாரு பார்த்திருப்பாரு ஆக ஏதோ ஒண்ணு செஞ்சு அவர் சொல்றாரா இல்லையா அதை விட பதில் நம்ம இடத்துல ஒழுங்கான பதில் இருக்கு அது இது இதுல எழுதியிருக்கிற அத்தனை விஷயமும் உண்மைக்கு மாறானது ஆனால் இதை படிச்ச ஒரு ஆளு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் நீங்க சொல்லுவாங்க பதினோரு ஆயிரத்துல அல்ல தன்னை மௌலானான்னு சொல்லி இருக்கும்போது இவங்க எப்படி தங்கள மௌலானான்னு சொல்லலாம் இது சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றது இல்ல நாமளே பார்த்துட்டா கூட என்ன இப்படி எழுதி விட்டாங்களே இப்ப நாம என்ன பண்றது இது வரைக்கும் நம்மள மௌலானான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே நீ சொல்ல முடியாம போயிருமே நாமளே வருத்தப்படுற நிலைமைக்கு வந்துடும் இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஏன் எங்க ராதா சொன்னாரு எங்க சொன்னாரு அமானி எதிர்த்து கூட மௌலானான்னு சொன்னாங்க அப்துல்லா புகாரிக்கு மௌலானான்னு சொன்னாங்க அவருக்கு மௌலானான்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க சொன்னது சரி எப்படி சரி நமது தெரிஞ்சுக்கணுங்களா இல்லைங்களா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் இந்த கூட்டமே உலமாக்குடைய பயிற்சி அரங்கமே இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்முடைய கானூன் இஸ்லாமிய கானூன் இருக்கே நமக்கு மது அம்பது மதுகவில் மூலமாக இமாம்கள் தொகுத்து தந்திருக்கக்கூடிய கானூன் சாதாரண கானூன் இல்லை உலகத்திலேயே முதல் முதல் கானூன் உருப்படியான இந்த உலகத்துக்கு உலகம் உண்டா எவ்வளவு வருஷம் ஆச்சு எவ்வளவு சொல்லுங்க ஐயாயிரம் கோடி வருஷம் சொல்றாங்க அல்லது ஐயா ஐநூறு பில்லியன் வருஷம் சொல்றாங்க எவ்வளவு சொல்லட்டும் எவ்வளவு வருஷம் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம போய் பார்க்க போறது இல்லை அசாபுல் கஃப் நாய் என்ன நேரம் கேட்டாரு அதனால கருப்பு இல்லைன்றாரா இல்லைன்னா ஆதாரம் கொண்டு வாங்க நான் சொல்றேன் கருப்பு அவ்வளவுதான் இல்ல நீங்க வெள்ளைன்னா அதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க அப்ப அது போல வந்து எவ்வளவு சொன்னாலும் சொல்லிக்கலாம் ஆக உலகம் வந்து ஆதமலை செல்லாம் வந்து எட்டாயிரம் வருஷம் கிட்ட ஆயிருக்கணும் இந்த எட்டாயிரம் வருஷ காலத்துல யூனானி கானூனுக்கு அப்புறம் ஆரம்ப காலத்தில் அதாவது ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால யூனானி யூனானி சட்டத்திட்டங்கள் லா உற்பத்தி ஆகியிருக்கலாம் ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள் முழுமையாக இருக்கல கொஞ்சம் தான் அப்பதான் சட்டத்திட்டம் என்று ஒன்று ஏற்படுத்தணுங்கிறதே கிரேக்ல தான் ஏற்பட்டுச்சு அதுக்கு பின்னால ரோம்ல ஏற்பட்டுச்சு ரோமாபுரி கானூன் ஒரு அளவுக்கு இருந்துச்சு ரோமாபுரி கானூனுக்கு பின்னால முகமது சல்லா அலிசலம் கொண்டு வந்த குரான் தான் உலக உலகம் முழுமைக்கும் காணும் உலக முதுமைக்கும் பொதுமறை உலகம் இன்டர்நேஷனல் லா குரான் மட்டும்தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லா குரான் தான் விலங்குல அது விளங்கல அவ்வளவுதான் ஆனால் இந்த குரானுடைய லாவுக்கு முன்னால உலகத்துல யாருடைய லாவும் செல்லுபடி ஆகாது இந்த லா எப்படி மனித வாழ்க்கைக்கு கையாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனையும் அதுல இருக்கு அதுல இருக்கு ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு இருபத்தி மூணு வருஷ காலத்தில் அல்லாஹு தாலா தந்தான் அந்த தந்ததும் என்ன செய்தான் எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை தந்துகிட்டே இருந்தான் சில விஷயங்கள் முன்னால் இருந்த சட்டங்கள் அப்படி அமல்படுத்தப்பட்டுச்சு எதுவரைக்கும் ஷராபனுடைய முமானாத் வரலையோ ஹமருடைய முமானாத் வரலையோ ஷராப் ஜாயிசா இருந்துச்சு எது வரைக்கும் ஷராபுடைய முமானாத் வரலையோ அது வரைக்கும் ஷராப் ஜாயிசா இருந்துச்சு அது மாதிரி என்ன விஷயங்களுடைய முமானாத் வரலையோ அது முன்னால என்ன மதுகவில் என்ன இருந்துச்சு அது அப்படியே இருந்துச்சு அல்லது எந்த விஷயத்தில் இதுவே குரான்ல கடைசி வரைக்கும் எதுவுமே வரலையோ ரசூலுல்லா இசலாஸ்ல முன்னாலே மார்க்கத்தில் என்ன இருந்துச்சோ அதுக்கு முன்னால அதற்கு மூசா அல்லது அதற்கு ஈசா பனி இஸ்ராயல்கள் என்ன இருந்துச்சோ அந்த சட்டத்தை அப்படியே அமல்படுத்தினாங்க உதாரணமா ரஜ்மு விஷயமா எடுத்துக்கோம் அசானி வசானியத்து லா என்கோ இருக்கு ஃபஜ்லிது குல்ல வாஹிது ஜல்தா இருக்கு ரஜ்முடைய ரஜ்ம் செய்யணும் குரான் ஆயத்தில் இல்லை சூரத்து நூறுல ஜலதுடைய ஆயத்தான் இருக்க தவிர ரஜுமுடைய ஆயத்தில் பிறகு ரஜ்ம் எங்கிருந்து வந்துச்சு நம்ம மார்க்கத்தில் முன்னால இருந்த பனீஸ்ராயில் இருந்த அந்த சட்டம் அப்படியே இன்னைக்கு இருக்கு எந்த சட்டங்கள் நம்முடைய சரியத்திலே மாற்றப்படலையோ ரசூலு குரான் வந்ததுக்கு பிறகு முன்னால் இருந்த சட்டங்களில் எது மாற்றப்படலையோ ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் எந்த சட்டங்களை மாற்றலையோ அது முன்னால் இருந்த சட்டம் அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அது உதாரணமா ரஜும் முன்னால் இருந்ததும் அது அப்படியே இருந்து கொண்டிருக்கு ஆக இந்த சட்டம் இருந்துச்சு ஆனால் சட்டத்தினுடைய அடிப்படைகளை ரசூலுல்லாய் சலாச உருவாக்கி தந்தார்கள் குரான் ஒரு அடிப்படை ஹதீஸ் ஒரு அடிப்படை இந்த அடிப்படைக்கு பிறகுதான் அந்த அடிப்படைகளின் மீது ஜம்மு செஞ்சதுக்கு பேர் தான் இஜ்மா அந்த அடிப்படைகளை உறுதித உறுதியானது என்று சொன்னதற்கு பெயர் தான் இஜ்மா இஜ்மா என்பது ஒரு தனி இல்ல பிறகு கயாஸ் இருக்கு இஸ்டான் இருக்கு பிறகு எப்ப நஸ் வருதோ நஸ்ல இஷாரத்து நஸ் இருக்கு தலாலத்து நஸ் இருக்கு இஃப்தா நஸ் இருக்கு இப்படி எத்தனையோ காரியங்கள் எல்லாம் சேர்ந்து சரியத்துடைய லா இது முழு உலகத்துக்கும் பொதுவான லாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இமா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி எண்பதுல பிறந்தாங்க இமாம் அபு ஹனிஃபாவுக்கு முன்னாலே ஃபிகை தத்வீன் செய்த ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறக்கலை ஏன் அபு ஹனீஃபாவுக்கு மரியாதைன்னு கேட்பாங்க இந்த இப்படி ஒண்ணு செய்யலாங்கிற ஐடியாவே அபு ஹனீஃபாவுக்கு தான் வந்துச்சு வேற யாருக்கு வரல நம்ம இமாம் ஷாஃபியினுடைய மரியாதை குறைக்கிறதா அர்த்தம் அல்ல இதுக்கு இமாம் அகமது ஹம்பலுடைய மரியாதை குறைக்கிறதா அர்த்தம் அல்ல ஆனால் இமாம் அபு ஹனீஃபா எண்பதுல பிறந்தாங்க இமாம் மாலிக் தொண்ணூத்தஞ்சுல இமாம் ஷாஃபி நூத்தி ஐம்பதுல இமாம் அகமது ஹம்பல் நூத்தி அறுபத்தி நாலுல பிறகு நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இமாம் புகாரி பிறக்க ஆரம்பிச்சு இருநூத்தி பதினஞ்சோட எல்லா சிஹாசித்தாவுடைய இமாம்கள்லாம் வந்துட்டாங்க அதுக்கு பிறகு பத்தை மாத்த முப்பத்தி நாலு ஏறக்குரிய ஹதீசுடைய கிதாபுகள் மோஜம் என்றும் முசனத் என்றும் முசன்னப் என்றும் இப்படி பல கிதாபுகள் இருக்கு ஏறக்குரிய முப்பத்தி நாலு கிதாபுகள் ஹதீசுடைய கிதாபுகள் இருக்கு நிறைய வால்யூங்கள் இருக்கு அதுல முசனத் முசனத் அகமது அம்பதுல ரெண்டு லட்சம் ஹதீஸ் இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான ஹதீஸ் இருக்கு அதனுடைய தஹ்கீக்களும் வந்துகிட்டு இருக்கு தொழுதுட்டு மறுபடியும் வந்து முன்கூட்டி யோசிச்சு வந்து சாதாரணமா திடீர்னு கேட்கறது என்ன கேட்கறான் சொன்னா இப்ப சலாத்து நிறைய வந்து பாருங்க சலாத்து நிறைய ஓதலாமா ஓதக்கூடாதான் இது வந்து எல்லாரும் நீங்களே பதில் சொல்ல வேண்டிய கேள்வி நீங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கிட்ட கேட்கக்கூடாது நீங்க தான் பதில் சொல்லிக்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத உலமாக்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியா இருந்தால் அது மொத்த உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கும் அதனால சாதாரண கேள்விகள் விட்டுட்டு எது வந்து நீங்க கேட்க தகுந்த கேள்வியோ அந்த கேள்வி கேட்கும் நல்லது அதே அபோனி பராமுல்லா தான் முத முதல்ல ஆரம்பிச்சாங்க தத்வீன பிக்கை செய்யணுங்கிறது ஆரம்பிச்சது அவங்க தான் அதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் அதே காலத்தில் இருந்தாங்க இமாம் மாலிக் விட அபு ஹனிபா பதிமூணு வயசு கூட பதிமூணு பதினாலு வயசு கூட ஆனா கூட இமாம் மாலிக் இடத்துல உட்கார்ந்து ஹதீஸ்கள் கேட்டிருக்கிறான் ஏன்னா ஹதீஸுடைய விஷயத்துல இமாம் மாலிக் அதிகமா தெரிஞ்சிருந்தாங்க அதனால கேட்டிருக்கிறான் அதன் பிறகு இந்த நாலிமாம்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் என்ன பத்து நிமிஷம் இருக்கு இந்த நாலு இமாம்களும் தங்களுக்கு ஒரு அடிப்படை ஏற்படுத்திக் கொண்டார்கள் நான் பல தடவை பல மஜிலிசுகள் இது சொல்றது இமா போனிஃபா கிதாபுர் ராய் ஒரு கிதாப் எழுதினார் அதுதான் முத முதல்ல எழுதப்பட்ட கிதாப் கிதாபுர் ராய் இது சம்பந்தமான அபிப்பிராயம் என்ன அதனால இமா அபோனிஃபாவுக்கு அகலூர் ராய்னு பேர் வச்சுட்டாங்க சில பேர் ஆனா கிதாபு ராய் எழுதுனதுக்கும் அகலூர் ராய்னு பேர் வச்சதுக்கு சம்பந்தமே கிடையாது எப்படி உதாரணமா அகல ஹதீஸ் சொல்லி இவங்க பேர் வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல முஹத்திசீன்களுக்கு தான் அகல ஹதீஸ்னு பேரு இந்த இந்த முத்தாக்கிலீன்களுக்கு அகல ஹதீஸ் பேரு அகல ஹதஸ் ஆமா அகல ஹதீஸ் இல்லை கரெக்டான பேர் அகல ஹதஸ் இவங்க அவங்க அகல ஹதீஸ் அகில ஹதீஸ்னு சொன்னாலே முஹத்திசீன்கள் யாரு ஹதீஸ் ரிவாயத்துகள் ஜம செஞ்சிருக்காங்களோ அந்த பெரிய பெரிய ஐமாக்களுக்கு தான் அகில ஹதீஸ்னு பேர் இவங்க எப்படி தங்களுக்கு அகில ஹதீஸ்னு பேர் வச்சுக்கிட்டாங்க இது எப்படி தப்பா பேர் வச்சுக்கிட்டாங்களோ அது போல இமாபு கிதாபு ராய் எழுதி இந்த இந்த மார்க்கத்தின் ஹதீஸ் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நாம எப்படி எடுக்கணுங்கிறத பத்தி தங்களுடைய அபிப்பிராயங்களை எழுதியிருந்தாங்க அதை கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இவர் தன்னுடைய அபிப்பிராயம் எப்படி செயல்படுகிறார் அர்த்தத்தை எழுதிட்டாங்க அதுக்கு பிறகு கிதாபு ராய்க்கு இமாம் அபு யூசுப் இமா முகமது ரெண்டு பேரும் அல் உசூல்ங்கிற பேர்ல ஒரு விளக்கம் எழுதினாங்க அதே போல இமா முகமது ராமுல்லா சியர்ங்கிற பேர்ல ஒரு விளக்கம் எழுதினாங்க இமாம் முகமது இன்னொரு கிதாப் எழுதுனாங்க சீர கபீர் எழுதுனாங்க சீரங்கிற பேர்ல ரெண்டு எழுதுனாங்க அதனால ஒன்னு சீர கபீர் ஆயிருச்சு இன்னொன்னு சீர சகீர் ஆயிருச்சு ஆக இந்த இமாம் ஷாஃபி ரஹமுல்லா ஒரு கேள்விக்கு பதில் அது விசாலான்னு சொல்லி ஒரு சின்ன பதில் எழுதுனாங்க அது ஒரு கிதாபே ஆயிடுச்சு விசாலான்னு சொல்லி இந்த நாலு கிதாப் கிதாப் ராய் அபு ஹனிஃபாவுடையது கிதாப் உசூல் இமா அபு உடையது கிதாப் கிதாபுல் உசூல் இமாம் முகமது உடையது கிதாப் அர்விசாலா இமாம் ஷாஃபி உடையது இந்த நாலு தான் இன்னைக்கு வரைக்கும் உசூல் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் சரியத்தை மார்க்கத்தை முறைப்படுத்த அல்லது முறைப்படி விளங்க முயற்சி பண்றாங்களோ இந்த நாளிலிருந்து தான் எடுத்திருக்கணுமே தவிர இந்த நாளுக்கு அப்பாற்பட்டு ஒரு வார்த்தை யாராலும் காமிக்க முடியாது யாராரோ சொல்றாங்க நாங்க தீன தூக்கி நிறுத்திட்டோம் சரி நேரம் ஃபத்தா தைமியா காமிக்கிறேன் முப்பத்தி ஏழு ஜில்தல ஃபத்தா தைமியா இருக்கு இபின் தைமியாவை தான் பெருசா பேசுறாங்க இபின் தைமியா என்ன சொல்றாருங்கிறத கொஞ்சம் பாருங்க எப்ப பார்க்க முடியும் இப்படி தைமியா இப்படி தைமியா கிதாப் இருந்தா தானே பார்க்க முடியும் ஃபத்தா இப்படி தைமியா நம்ம கையில இருக்கணும் அப்பதானே பார்க்க முடியும் இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும் அது மாதிரி பூரா ஹதீஸ் சேர்த்து முப்பத்தேழு ஜில் ஜாமிய சுனன்வல் மசானி முப்பத்தேழு ஜில் அடுக்கி வச்சாலே பாக்குறதுக்கே அழகா இருக்கு இங்க இருந்து அங்க வரைக்கும் நாம பார்த்து வரிசையா அழகி அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்து அழகு பார்த்திருக்கிறோம் எங்க வீடுகள்ல எல்லாம் இங்க எப்படியும் தெரியல எங்க ஊர்கள்ல எல்லாம் பொண்ணுக்கு சீர் கொடுக்கும் போது வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்து வேண்டாம் அழகு பார்த்து இருக்கிறமே தவிர இந்த முப்பத்தி ஏழு ஜில்து கிதாபு கிதாபு சுனன் மசானித் அதே போல ஃபதாவா இது எல்லாத்திலே அவர் எப்படி சொல்றாருங்கிறத இவங்க பார்க்கறதே இல்ல அவரும் அங்கிருந்து எடுக்கிறார் யாரெல்லாம் தீன் எடுத்திருக்கிறார்களோ அபு ஹனீஃபாவுடைய கிதாபு ராய் அபு யூசுப் முகமதுடைய கிதாபுல் உசூல் அதே போல இமாம் ஷாஃபியுடைய அர் பாக்கி எல்லா கிதா இந்த நாலு கிதாபுல தான் குரான் ஹதீஸ் இஜ்மா கியாசுங்கிற வார்த்தை முத முதல்ல உபயோகிக்கப்பட்டது இந்த நாலு கிதாபுல தான் இதுக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாம் உபயோகிச்சாங்க இன்றைக்கும் இந்த நாலு தான் அடிப்படையாக இருக்கு இந்த நாளை அடிப்படையாக வச்சு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன் இந்த நாலு இமாம்கள் இமாம் அபோனிஃபா ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் அஹமது இபின் அம்பல் இந்த நாலு பேரும் எப்படி மசாலாக்களை எடுத்தாங்க இன்னைக்கு தானே ஹதீஸ் லாயிஃப்ங்கிறதும் கவிங்கிறதும் ஹசனுங்கிறது ஹசனுலி தாத்திங்கிறது ஹசனுலி கைதிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பேசுறது எப்போ இபுல் ஹஜர் வந்ததுக்கு பிறகு அல்லது நாக்கிதீன்கள் வந்ததுக்கு பிறகு ஜராஹ்தாதியனுடைய ஐம்பத்துகள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த லாயிஃப் கவிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால ஹிஜ்ரி நானூறு வரைக்கும் லாயிஃப் கவிங்கிற பேச்செல்லாம் பெருசா இருக்கல மூணாவது நூற்றாண்டு வரைக்கும் அறவே இருக்கல அந்த காலத்தில் இமாம் அபு ஹனீஃபாவும் இன்னும் இது போன்ற மற்ற இமாம்களும் ஹதீஸ்கள் அவர்களுக்கே நேரடியாக கிடைச்சு அந்த ஹதீஸ்களை முரண்பட்ட ஹதீஸ்கள் இருந்தால் கூட சட்டத்தில் முரண்பாடா சரியான ஆய்வு செய்வோம் சொல்றோமே அப்படி அவர்கள் சரியான ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இமாம் அபு ஹனிஃபா ஹதீஸ்களை ஆராய் செய்யும் போது என்ன அடிப்படை வச்சு கொண்டார்கள் இமாம் மாலிக் என்ன அடிப்படை வச்சு கொண்டாங்க இமாம் ஷாஃபி என்ன அடிப்படை வச்சு கொண்டாங்க என்று நாம் சற்று அவர்களுடைய மசாலாக்கள் அவர்கள் தொகுத்திருக்கிற மசாலாக்களை ஆராய் செய்து பார்த்தால் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய் செய்து எழுதியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமுல்லாவை பொறுத்தவரை குவத்தை சனது தான் முக்கியம் மற்றதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்ல பல பல கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் சனதுடைய குவத்து இல்லையா சனது பலமானதா இல்லையா என்பதை பார்த்து அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் இமாம் மாலிக் ரஹமஹுல்லா தாமுல அஹ்ல மதீனா அஹ்ல மதீனாவுடைய தாமுல் என்ன இருந்துச்சோ அதை வச்சு அநேகமாக முடிவுக்கு வருவாங்க ஏன்னா மதீனாவில் இருந்தாங்க மதீனா மதீனா வந்து மஹபத்தை வகை ஆகினால வாசிகள் தெரிஞ்சிருக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்துச்சு ஆகினால வாசிகளுடைய தாமுல் அவர்கள் அமல் செய்தது எப்படி இருந்துச்சோ அதை வச்சு அவர்கள் அநேகமாக முடிவுக்கு வந்தார் வந்து வந்து கொண்டிருந்தார்கள் இமாம் ஷாஃபி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ருஜுஹான ருஜுஹானாத்தே சஹாபா ஃபத்தாவா சஹாபா சஹாபாக்களுடைய ருஜுஹான் சஹாபாக்களுடைய பத்வாக்கள் என்ன இருந்துச்சோ அதை வச்சு அவர்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் இமாம் அபு ஹனீஃபா ஜமபைன ரிவாயாத்துக்கு முயற்சி செய்தார் இந்த நாளை கொஞ்சம் யாவும் வைக்கணும் குவத்து சனத் இமாம் ஷாபி பார்த்தாங்க இமாம் மாலிக் மஹபத் வகையில் இருந்த காரணத்தினால தாமல அகல மதியா பார்த்தாங்க இமாம் அகமது பின் ஹம்பல் ரிவாயா ருஜஹானாத் சஹாவா ஃபத்தாவா தாபின்னு பார்த்தாங்க இமாம் அபு ஹனிஃபா ஜமா ரிவாயாத்துக்கு முயற்சி பண்ணாங்க எல்லா ரிவாயத்தும் அமல்ல வந்துடும் இதுக்கு என்ன வழி இது இமா அபோனிபாவுடைய விசேஷ தன்மை எல்லா பிக்குடைய மசாலையும் பார்க்கலாம் இமா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க அல்லது ஒன்ன அசலா வச்சு இன்னொன்னு தாபியாக்க பார்ப்பாங்க ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறதுங்கிறது இமா அபோனிபா பொறுத்த வரைக்கும் அநேகமா இருக்காது இது இமா அபோனிபாவுடைய ஷான் அசீம் உதாரணமா லைசல் லைசல் லைசல் பிர்ரு அசோம் சஃபர் சஃபர்ல நோன்பு வைக்கிறது நல்லதில்லை இது ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில் இருக்கு ஜெயலலிதா சொன்ன மாதிரி இப்ப கிதாபு பக்கமெல்லாம் சொல்றதுக்கு இல்ல இங்கே மிஷ்காத்து இருக்கு வேண்டாம் எடுத்துட்டு வாங்க பாருங்க லைசல் பிரி அசியாமு சஃபர் சஃபர்ல அது மாதிரி வார்த்தை இருக்கு சஃபர்ல நோன்பு வைக்கிறது நல்லதில்லை ஒரு தடவை ரசூல்லாசா சஹாபா கூட போய்கிட்டு இருந்தாங்க நோன்பு வச்சவங்க எல்லாம் போன உடனே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே அழுத்து போய் படுத்துட்டாங்க அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியல நோன்பு வைக்காதவர்கள் ஒட்டங்களை எல்லாம் கொண்டு போய் கட்டினாங்க சாமான இறக்குனாங்க போய் விறகு எடுத்துட்டு வந்தாங்க சமையல் செஞ்சாங்க சாப்பாடு ஆக்குறாங்க நோன்பு வைக்காதவங்க எல்லா வேலையும் செய்தாங்க நோன்பு வச்சவங்க வேலை செய்ய முடியல சொன்னாங்க பில் அஜிர் நோன்பு விட்டவர்களுக்கு அஜிர் அதிகமா கிடைச்சிருச்சு இப்ப விட்டா விட்டவங்களுக்கு அஜிர் அதிகம் சொன்னாங்க சரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க இன் சீழ்த்த ஃபஸ்ஸும் விரும்பினா நோன்பு வச்சுங்க விரும்பாட்டா விட்டுருங்க மூணு ஹதீஸ் மூணு மிஷ்காத்தில் இருக்கு இப்ப நோன்பு பிரயாணத்தில் நோன்பு வைக்கிறதா விடுறதா என்ன செய்யறது அப்படின்னா ஒவ்வொரு இமாமங்கள் தங்களுடைய கண்ணோட்டப்படி சில பேர் குவத்தை சிறந்து பார்த்திருப்பாங்க சில பேர் சலப் பார்த்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க இமா போனி பயணம் செய்தாங்க சொன்னாங்க யாருக்கு அதாவது நோன்பு வைக்க சக்தி இருக்கோ யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கோ அவங்களுக்கு வைக்கிறது நல்லது அந்த அந்த ஹதீஸ் அவங்களுக்கு யாருக்கு நோன்பு வைக்க சக்தி உள்ளவங்களுக்கு யாருக்கு நோன்பு வைக்க பிரயாணத்தில் முடியாதோ அவர்களுக்கு நோன்பு விடுற ஹதீஸ் ரெண்டும் சரிதான் இத இந்த ஹதீச விடுறது அந்த ஹதீச எடுத்துக்கிறதுங்கிறது இல்ல சௌம் தர்க்க சௌம் இஃப்தியார் சௌம் யாருக்கு யாருக்கு இஸ்திதாத் இருக்குதோ அவங்களுக்கு சௌம் யாருக்காகவே இஸ்திதாத் இல்லையோ அவங்களுக்கு தர்க்க சௌம் இஃப்தியாருங்கிறது யாருக்கு பைன் பைனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இஃப்தியார் விரும்பலாம் வச்சுக்கலாம் விரும்பாட்ட குற்றம் இல்லை மூணு ஹதீஸும் சரி மூணு ஜம செய்தாங்க இன்னொன்னு பாருங்க மண் சக்க ஃபி சலாத்திஹி ஃபல் யஸ்தனிஃப் ஒரு ஹதீஸ் இருக்கு இது மிஸ்காத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் தொழுகையில சந்தேகம் வந்துட்டால் ஃபல் யஸ்தி ஃபல் யஸ்தனிஃப் திரும்ப தொழுக ஆரம்பிக்கட்டும் சந்தேகம் வந்துருச்சு மூன்றரை காத்தா நாலரை காத்தா தெரியல என்ன செய்யறது தொழுகை திரும்ப முதல்ல தொழுகட்டும் இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் இருக்கு மண் சக்கஃபி மண் சக்கஃபி சலாத்து வலிய தஹர்ரி தஹர்ரி செய்யட்டும் தஹர்ரிக்கு தமிழ்ல அர்த்தமே இல்லை அதில் சொன்னாங்க இதெல்லாம் சொன்னா தண்டிக்கிறது அது தண்டிக்கிறதுங்க அர்த்தம் சரி ஆனா இந்த காலத்துல தண்டிக்கிறதுன்னு சொன்னா தண்டனை கொடுக்கறதுன்னு அர்த்தம் வந்துடும் தண்டிக்கிறதுன்னா தண்டனை கொடுக்கறது முயற்சி செய்யறதுங்கிறது அதுக்கு சாய் செய்யறது அரபியில சாய்ங்கிற வார்த்தை இருக்குது முயற்சிக்கு அதுக்கெல்லாம் வேற தஹர்ரி அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழ்ல ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்னு எனக்கு படலை தகரி தகரி தான் தகரின்னே சொல்லி பழகிட வேண்டிதான் தகரி போய் வேற வார்த்தையில சொன்னா வராது அது அரபிக்கே உள்ளது எப்படி வரக்கத்துக்கு தமிழ் அர்த்தம் சொல்ல முடியாது ரஹமத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது அல்லாவுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது நிறைய வார்த்தை இருக்கு ஜிப்புக்கு கூட அர்த்தம் சொல்ல முடியாது ஜிப்பு வச்சிருக்காங்களே என்ன அர்த்தம் ஜிப்பு இங்கிலீஷ் தானே இங்கிலீஷா இங்கிலீஷ் தானே ஜிப்புக்கு என்னங்க இருக்கும் தமிழ்ல பல்லுலுவை பல் டாக்டர்கிட்ட போனோம் பல்லுலுவையா போய் கடையில் போய் பல்லுலுவை கொடுக்கண்டா சரி இதுதான் கொஞ்சம் தூரமா இருக்குன்னு விட்டுருங்க இந்த சுவிட்ச் போடுங்கன்னு சொல்றவங்கல்ல சுவிட்சுக்கு என்னங்க இருக்கும் இயக்கி அப்புறம் யார்த்தா கூப்பிட்டு மானை கூப்பிட்டு இயக்கி போடுப்பா அப்படி வரலீங்களே பொருத்தமா சரி அது போட்டுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தூர தூரமான விஷயம் ஆப்பிள் பழம் இருக்குங்கல்ல ஆப்பிளுக்கு என்னங்க இருக்கு ஆப்பிள் இங்கிலீஷ் தான் ஏ ஃபார் ஆப்பிள் என்ன ஆப்பிள் கொய்யா பழம் கேளுங்க இவர் எங்க ஊரு தாங்க இப்படி ஆளு கூட தான் நாங்க வாழ்க்கையே நடத்துறோம் அதனால பள்ளிய தஹர்ரிக் சரியா அர்த்தம் சொல்ல முடியாது சொன்னா வராது அது அரபியில தஹர்ரிங்கிற வார்த்தை இருக்கு தமிழ்ல அதுக்கு ஒரு வார்த்தை வைக்கல போல இருக்கு அதனால அந்த அர்த்தம் வராது அதுக்கு விளக்க வேண்டாம் சொல்லலாம் மண் சக்கி சலாத்தி வல் எஸ் அவர் தஹர்ரி செய்யட்டும் இது ரெண்டாவது மூணாவது மண் எஸ் மண் சக்கி சலாத்தி பல் எபின் அலல் எக்கைனி வல் துருக்கி சக்க எக்கைனை எடுத்துக்கொள்ளட்டும் சக்க விட்டர் மூணு அதிசாச்சுங்களா ஒண்ணு இஸ்தினாப் செய்யட்டும் புதுசா ஆரம்பிக்கட்டும் ரெண்டாவது தகவல் செய்யட்டும் மூணாவது எது எக்கீனோ அதை எடுத்துக்கிட்டோம் எது ஷக்கோ அதை விட்டுறட்டும் இந்த மூணு ஹதீஸ் இருக்கு எதா அமல் செய்யறது என்றால் இமா அபூனிபா சொன்னாங்க மூணு மூணு ஆளுக்கு யாருக்கு முத முதல்ல சக்கு வருது இதுக்கு முந்தைய சக்கு வந்து பழக்கம் இல்லை இப்பதான் சக்கு வந்துச்சு பேசாம விட்டுட்டு புதுசா தொழுகட்டும் அல்யஸ்தானி இது முத முதல்ல சக்கு வர்ற ஆளுக்கு எப்பவும் சக்கு வந்துகிட்டே இருக்குது அவருக்கு ஒருத்தருக்கு வசவசா எப்ப பார்த்தாலும் அவர் என்ன செய்யட்டும் திருப்பி திருப்பி தொழுக ஆரம்பிச்சு அடுத்த தொழுகையிலும் சக்கு வரும் அடுத்ததுல அடுத்த விஷயக்கு வரும் இப்ப இவருக்கு என்ன சொன்னாங்க பல்லிய செய்யட்டும் தகரி செஞ்சு எது வருதோ அது செய்யட்டும் சரி மூணாவது ஆளுக்கு சொன்னாங்க அவருக்கு தகரி செய்ய முடியாது புதுசா ஆரம்பிக்கவும் முடியாது இப்ப அவர் என்ன செய்யட்டும் எது எக்கீனா தெரியுதோ அது செய்யட்டும் இது யாருக்கு தகரி செய்ய முடியாதவருக்கு தகரி செய்ய முடியாதவருக்கு தகரி பழக்கமாக வசுவசா வருது தகரி செய்ய முடியும் அவருக்கு வலிய தஹரி யாருக்கும் முதல்ல இப்பதான் ஷக் இதுக்கு முந்தி வந்த பழக்கம் இல்ல பல்யஸ்தனி மூணு ரிவாயத்து ஒண்ணு சரி ஜமபையின் ரிவாயாத் இமாம் ஓபு ஹனிஃபாவுடைய மிகப்பெரிய என்ன சொல்றதுங்க உசூல் அசலே உசூல் இன்ஷால்லாம் இது விஷயம் லோகருக்கு பிறகு இன்ஷால்லாம்